ஆண்டவராகிய கிறிஸ்தியேசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதான சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் நம்முடைய அன்பின் ஆண்டவராகிய கிறிஸ்தியேசுடைய நாமத்திலும் நம்முடைய அருமை தேவனாகிய பிதாவாகிய தேவனுடைய நாமத்திலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிறதான ஒரு வார்த்தைகளோடு கூட இந்த நாளிலும் இந்த ஒரு தூத்துக்குடி பட்டணத்திலே அநேக பட்டணங்களில் இருந்து சகோதர சகோதரிகளை தேவன் ஒருமுகமாக கூட்டி சேர்த்து அவருடைய அன்பின் குமாரருடைய மரணத்தை நினைவு கூறுகின்ற இந்த காலகட்டத்திலே விசேஷ விதமான அநேக விதமான சத்தியாகாரத்தையும் மற்றும் மாம்சீக ஆகாரத்தையும் கூட நமக்கு கொடுத்து நாம் யாவருக்கும் ஒரு அருமையான ஒரு சகோதர ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்தமைக்காக தேவனுக்கு நாம் நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொண்டு அது மாத்திரமல்லாமல் இங்கு வர தவறிய திண்டுக்கல் சகோதர சகோதரிகள் அனைவருடைய சார்பாகவும் கூட உங்களுக்கு அன்பையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வேலையிலே அப்ப அன்பான சகோதர சகோதரிகளே நாம பாவ நிவாரண பலியின் நாள் பேசிக்கில் கேட்டிருக்கோம் இல்லைங்களா அப்போ அது நம்ம ஒரு ஒன்னே கால் அல்லது ஒன்றரை மணி நேரம் சப்ஜெக்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கேட்டோம் பாவ நிவாரண பலி மகா நாள் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட்ல மூணு விதமான விஷயங்களை நம்ம என்ன பண்ணிருப்போம் பேசிக்கில் கற்றுட்டு இருந்திருப்போம் சரிங்களா காலை கத்தராக இயேசு கிறிஸ்துடைய சாக்ரிஃபைஸ் பலி கர்த்தருடைய வெள்ளாடு சிறுமந்தையாகிய நம்முடைய பலிக்கு அந்த அடையாளமாகவும் போக்காடு திரள் கூட்ட வகுப்பாருக்கு ஒரு முன்னடையாளமாகவும் ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் இந்த மூணு விதமான கேரக்டர்களையும் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அன்றைய சூழ்நிலைக்கு நமக்கு தேவையான அளவு தேவன் என்ன பண்ணான்னா பகிர்ந்து கொடுத்தாங்க சரிங்களா அதுலேருந்து நம்ம நாம அப்பதான் தெரிஞ்சது இந்த உலகத்திற்கு பாவ மன்னிப்பு எந்த மாதிரி பிதாவாகிய தேவனுடைய சன்னிதானத்துல கர்த்தர் செலுத்தினார் பின்னடியார்கள் எந்த மாதிரியாக அவரின் பின்னே இன்னைக்கு நாமளும் பலி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு அளவாக நாம் அந்த விஷயங்களை அன்றைக்கு தெரிஞ்சிருந்தோம் இன்னைக்கு உங்கள் மத்தியில் ரொம்ப கடுமையான விஷயம்லாம் நம்ம பேசுறதுக்கு எடுத்துட்டு வரல மாறாக அந்த மூணு விதமான சாப்டர்ல இருந்துட்டு காலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு முக்கியமான பார்ட் நம்முடைய தலையினுடைய வலியை மாத்திரம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆசிரிப்பு கூடாரத்தின் நிழல்களோட நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒப்பிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் அப்ப அன்பான சகோதர சகோதரிகளே நம்ம வாசிக்க கேட்ட அந்த ஆதார வசனத்தை மறுபடியும் ஒரு முறை வாசிக்கலாம் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் வசனம் முப்பது இயேசு காளியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் அப்போ இந்த இடத்துல முடிந்தது அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார் சொல்லி பார்க்கணும் காடி கசக்கும் தன்மை கொண்ட ஒரு பொருள் சரிங்களா அப்ப கத்ராகி இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தின் இறுதி வார்த்தை முடிந்தது சொல்லிட்டு அங்க என்ன ஒரு விஷயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார் சொல்லி பார்க்கும்போது இந்த மூணரை வருட ஊழியங்கள்ல பிதாவாகிய தேவன் எனக்காக வைத்திருந்த பாடுகள் கசப்புகள் நிறைந்த அந்த ஒரு ஸ்லாக்கியம் முழுவதுமா நான் நிறைவேற்றிட்டேன் அது முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு தன்னுடைய ஆவியை நடத்துல விடுறதாக நம்ம பார்க்கணும் அப்போ அன்பான சகோதர சகோதரிகளே நம்ம இருந்து கேரக்டர் சம்பந்தமாக இந்த பஸ்கா நேரத்தில் நம்ம இரண்டு சப்ஜெக்ட் பார்த்தோம் இன்னைக்கு நம்ம ஒரு கேரக்டர் சம்பந்தமாகவோ அல்லது ஒரு புதிய ஏற்பாட்டில் வரக்கூடிய சுவிசேஷத்தில் இருந்துட்டு நம்முடைய கத்தருடைய சில சம்பவங்களோ குறிப்பிட்டு நம்ம எதுவுமே இன்னைக்கு எடுத்து பார்க்க போகிறதில்ல அவருடைய முப்பது வயது தொடங்கி அந்த மூணரை வருட ஊழியத்தின் நாட்கள்ல முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய ஆவியை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்த வரைக்கும் இந்த ஆசரிப்பு கூடாரத்துல காலைக்கு அங்க செய்யப்பட்ட அந்த காலை கொல்லப்பட்டதுல இருந்து அந்த காளையினுடைய உடல் உறுப்புகள் தகனிக்கப்பட்டது வரைக்கும் அந்த காளைக்கு என்னென்ன காரியங்கள்லாம் செய் அங்கே செய்யப்பட்டது அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தன்னை குறித்து சொல்லிய தீர்க்க தரிசனத்தை புதிய ஏற்பாட்டின் நாட்களில் அந்த மூணரை வருஷ ஊழியத்தில் கத்தராகி இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு நிறைவேற்றினார் எந்த அளவுக்கு அதை ஃபாலோ பண்ணி அதை தன்னுடைய இருதயத்தில் வச்சிருந்து தன்னுடைய மைண்டில் அதை ஃபிட் பண்ணி எப்படி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக தன்னுடைய ஜீவியத்தை அந்த மூன்று வருட வாழ்க்கையை அவர் கழித்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அது மாத்திரமல்ல இந்த சப்ஜெக்ட்ல இன்னொரு விசேஷம் என்னன்னா பிரதான ஆசாரியனும் கற்றாகி இயேசு கிறிஸ்துவின் பலிக்கு அங்கே அடையாளமாக வர்றார் அது மாத்திரமல்ல பிரதான ஆசாரியன் ஒரு காளையை கொண்டு வந்து பிரகாரத்தில் நிறுத்துறார் அந்த காளையும் கத்தராகி இயேசு கிறிஸ்துவை அடையாளமாக நம்ம பார்க்கிறோம் அப்போ நம்ம ஆசரிப்பு கூடாரத்தில் நிழல்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நம்ம மறக்கக்கூடாது பிரதான ஆசாரியனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கே பிரதிநிதிப்படுத்துகிறார் அதே போல அந்த ஒரு காலையும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கே அடையாளப்படுத்துகிறதாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஒரு பாடத்திற்கு இதை ஒரு ஞாபகமாக வைத்துக்கொண்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த மூணரை வருட வாழ்க்கையில இந்த ஆசரிப்பு கூடாரத்தோடு அந்த காலைக்கு நேர்ந்த சில காரியங்களையும் பிரதான ஆசாரியன் அந்த பரிசுத்த ஸ்தலம் பிரகாரத்திலிருந்து ஆரம்பிச்சு பரிசுத்த ஸ்தலம் மற்றும் மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் போய் அவருடைய அர்ப்பணிப்பு வேலைகள் தேவனுக்கு பிரியமான வகையில் எப்படி எப்படிலாம் செஞ்சார் அது கத்தராக இயேசு கிறிஸ்துவோடைய இந்த பூமிக்குரிய லைஃப்பில் எப்படி ஒத்து போகுது அப்படிங்கிற சில சில ஆராய்ச்சிகள் மாத்திரம் பண்ணலாம் அது மாத்திரமல்ல இந்த ஒரு சப்ஜெக்ட் நம்முடைய அன்பு மனவாளனாகிய கத்தராக இயேசு கிறிஸ்துடைய அந்த ஒரு தியாக மரணத்தையும் நாம் இந்த நாங்கள் நினைவு கூறும் வண்ணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தோடு நாம் இந்த சப்ஜெக்டுக்குள்ளாக நடந்து போகலாம் அன்பான சகோதர சகோதரிகளை இப்போ நாம அந்த திருவுகோள் வசனத்திற்குள்ளாக நாம் இப்போ கடந்து போகலாம் லேவி ராகமம் பதினாறாம் அதிகாரம் வசனம் நீங்கள் எப்படி படிக்கலாம் அப்படின்னா முதல்ல மூன்றாவது வசனம் பிறகு ஆறாவது வசனம் அதற்கு பிறகு பதினொன்று தொடங்கி பதினாலு வரை மறுபடியும் சொல்கிறேன் முதல்ல ஆறா மூணாவது வசனம் இரண்டாவது அதை விட்டுட்டு ஆறாவது வசனம் அதுக்கப்புறம் பதினொன்று தொடங்கி பதினாலு வரை இதற்கு திருவுகோள் வசனம் நீங்கள் வாசிக்கலாம் ஆரோன் பரிசுத்த தலத்துக்குள் பிரவேசிக்க வேண்டிய விதமாவது அவன் ஒரு காளையை பாவ நிவாரண பலியாகவும் ஒரு ஆட்டுக்கடாவை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி பிரவேசிக்க வேண்டும் பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு தன்னுடைய பாவ நிவாரண பலியின் காளையை சேர பண்ணி பதினொன்னுல இருந்து பதினாலு வரை பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவாரணத்துக்கான காளையை கொண்டு வந்து அதை கொன்று கத்தருடைய சன்னதியில் இருக்கும் பலிபீடத்தின் மேலுள்ள நெருப்பு தணலினால் தூப கலச தூப கலசத்தை நிரப்பி பொடியாக்கப்பட்ட சுகந்த தூப வர்க்கத்திலே தன் கைப்பிடிகள் நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து தான் சாகாதபடிக்கு தூப மேகமானது சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக கத்தருடைய சந்நிதியில் அக்னியின் மேல் தூப வர்க்கத்தை போட கடவன் பின்பு காளையின் ரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து இந்த காளையினுடைய ரத்தத்தை குறித்து நாம் இன்னைக்கு சப்ஜெக்டில் பார்க்க போகிறது இல்லை ஏன்னா இது பாவ நிவாரண பலியினால நம்ம அதிகமாக கேட்ட விஷயம் அப்போ ரத்தத்தை குறித்தோ அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போய் அங்கே பிரதான ஆசாரியன் அந்த ரத்தத்தை தெளிக்கிறது குறிச்சோ இன்னைக்கு நம்மளுடைய பாடத்தை நம்ம பார்க்கல மாறாக பிரதான ஆசாரியன் இங்கே சில வேலை செய்திருக்கிறார் அந்த வேலையோடு கூட காலையும் என்ன பண்ணியிருக்கிறார் அங்கே கொலை செய்து பலி செலுத்தி அந்த காளையினுடைய உறுப்புகளும் கூட இங்கே என்ன பண்ணுதுன்னா தகனிக்கப்படுது இந்த ஒரு விஷயங்கள் அவருடைய அந்த மூணரை வருட வாழ்க்கை மரணத்துக்கு முன்பாக அவர் அன் அர்ப்பணிப்பு வாழ்க்கையில செய்த சில காரியங்களை மாத்திரம் நம்ம பாடத்திற்கு இன்னைக்கு நம்ம ஆதாரமாக எடுத்திருக்கிறோம் அப்போ அன்பான சகோதர சகோதரிகளே அதிகமாக சார்ட்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது வரும் நம்மளுடைய வரைபடத்தில் ஆனப்படினால அதிகப்படியாக வாய்ஸ் கொஞ்சம் கத்தி பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனப்படினாலே கொஞ்சம் கேட்கலனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ முதலாவதாக பிரதான ஆசாரியன் கட்டராகி இயேசு கிறிஸ்துவை அங்கே அடையாளப்படுத்துறா காலையும் என்ன ஆகுது அந்த இடத்துல கத்தராகி இயேசு கிறிஸ்துவை அடையாளமாக காண்பிக்கிறதா நம்ம பார்க்குறோம் இப்போ பிரதான ஆசாரியன் காலைய எங்க கொண்டு வந்து முதலாவதாக நிறுத்துறதாக நம்ம பார்க்கணும் அந்த வசனத்துல என்ன மாதிரி அங்க குறிப்பிடப்பட்டிருக்கு பரிசுத்த ஸ்தலம் குறிப்பிடப்பட்டிருக்கு இல்லைங்களா ஆனா ஒரு விஷயத்தை திருத்திக் கொள்ளணும் ஆசரிப்பு கூடாரம் ஸ்டடி பொறுத்த மட்டும் எல்லா இடத்துலையுமே பரிசுத்த ஸ்தலம் பரிசுத்த ஸ்தலம்னே போட்டிருக்கோம் நம்ம திருத்திக்கணும் பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம் மற்றும் மகா பரிசுத்த ஸ்தலம் இல்லைங்களா அப்போ காலை முதலாவதாக பிரதான ஆசாரியனாலே எங்கே கொண்டு வரப்படுதுன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பிரகாரம் அப்படின்னு சொல்லப்படுற பலிபீடம் வெங்கல பலிபீடம் தாமிர பலிபீடம் இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துல காலை அங்கே கொண்டு வர்றதாக பார்க்கணும் ஸோ காலை பிரதான ஆசாரியினாலே கொண்டு வரப்படக்கூடிய அந்த ஒரு நிழல் எதற்கு ஒரு அடையாளமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது கத்தராக இயேசு கிறிஸ்து தன்னை தானே என்ன பண்றாரு வாலண்டியரா யாருடைய கம்பலும் இல்லாம யாருடைய வற்புறுத்தல்னாலும் இல்லாம தன்னை தானாக முன் வந்து இந்த உலகத்தின் பாவங்களுக்காக ஒப்பு கொடுத்தாருங்கிறதுக்கு அடையாளமாக காளையை கிறிஸ்துவை அடையாளப்படுத்தக்கூடிய பிரதான ஆசாரியன் என்ன பண்றாரு அங்க கூட்டிட்டு வராரு சரி ஓகே கட்டராக இயேசு கிறிஸ்துவை பிரதி அடையாளப்படுத்துறதுக்காக ஏன் காலை இந்த நிழல்ல அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கணும் அப்ப கட்டராக இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துறதுக்கு ஏன் காலை அந்த இடத்துல அடையாளப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே சிறுமந்தையாகிய நம்மை அடையாளப்படுத்துறதுக்கு வேற என்ன பிராணி அங்கே அடையாளமாக கொடுக்கப்பட்டது பாவ நிவாரண பலி நான் சப்ஜெக்ட்ல நம்ம கேட்டிருக்கோம் இல்லைங்களா சிறுமந்தையினுடைய பலி எதை அடையாளப்படுத்துறது ஆட்டுக்கடா இல்லைங்களா அப்போ ஆட்டுக்கடா சிறுமந்தையாகி நம்முடைய பலிகளுக்கு அடையாளமாக இருக்கும் போது காலை ஆட்டுக்கடாவை காட்டிலும் உயரத்திலும் பலத்திலும் இல்லைங்களா உருவத்திலும் எல்லாத்திலும் எப்படிப்பட்டது பருமனானது நல்ல உயரமானது நல்ல பலமானது இல்லைங்களா அப்போ காளையினுடைய அந்த தோல் அதனுடைய கறி இல்லைங்களா அதனுடைய உறுப்புகளோட ஆட்டுக்குட்டியை நம்ம கம்பேர் பண்ண முடியுமா அப்போ சகோதரர் ரசல் அங்கே என்ன பாயிண்ட் அதுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது கத்தராக இயேசு கிறிஸ்து பரிபூர்ண மனுஷனாக வந்தார் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக பிரகாரத்தில் பிரதான ஆசாரியனாலே காலை கொண்டு வரப்படுது சரிங்களா அப்போ அந்த காளையினுடைய கொழுப்பு ஆட்டுக்கடாவின் கொழுப்பை காட்டிலும் அதிகமாக இருக்கும் அப்ப அந்த கொழுப்பு குறிக்குது கத்தராக இயேசு கிறிஸ்துடைய அன்பு விழுந்து போன சுபாவத்தில் இருக்கக்கூடிய நம்ம கிட்ட எந்த அன்பும் இல்லை இன்னைக்கு அவர்கிட்ட அன்பு பூரணமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல குறிப்பிடுறாரு அப்போ எல்லா விதத்திலும் விழுந்து போன சுபாவத்தை குறிக்கக்கூடிய அளவில் இருக்குது சிறிய அளவில் இருக்குது கர்த்தருடைய வெள்ளாடு ஆனா காலை எல்லாவற்றிலும் பருமனாகவும் பலமாகவும் இருக்கிறது முப்பது வயசுல பரிபூர்ண மனுஷனாய் இருந்த கத்தராக இயேசு கிறிஸ்து தன்னை முழுவதுமாக தியாக மரணமாக ஒப்பு கொடுக்க யோர்தான் நதிக்கரைக்கு வந்து நின்ற அந்த ஒரு காட்சியை அடையாளப்படுத்துது பிரகாரத்துல காலை வந்து முதலாவதாக அங்க நிற்குது இப்போ அந்த பிரகாரத்துல காலை வந்து நிறுத்தப்பட்ட நிமிஷம் தொடங்கி அந்த காலை பிரதான ஆசாரியனுடைய கையால் கொலை செய்யப்பட்டு இதனுடைய உறுப்புகள் பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் எரிக்கப்பட்டது வரைக்கும் அங்க என்னென்னலாம் அந்த காலைக்கு நடந்ததோ இது எல்லாமே அவருடைய மூணரை வருட வாழ்க்கையில அவர் பட்ட நிந்தைகள் பாடுகள் அவமானங்கள் முடிந்ததுன்னு சொல்லிட்டு அந்த காடியை வாய்ந்த ஒரு ஜீவனை விட்ட வரைக்கும் என்னென்னலாம் நடந்ததோ அதனுடைய நிழல்கள் தான் அந்த ஆசரிப்பு கூடாரத்துல அங்க இருக்கிறதாக அன்பான சகோதர சகோதரிகளே நம்ம பார்க்குறோம் அப்போ அன்பான சகோதர சகோதரிகளே இப்போ இந்த பிரகாரத்துல அந்த காலை அது வந்து நின்ற இடம் நம்ம போது இங்க அதாவது கட்டராய் இயேசு கிறிஸ்து தன்னை முழுவதுமாக பலி செலுத்தி இந்த சுவிசேஷ யுகத்துல பலி செலுத்த தயாராகும் போது எங்க தான் வந்து நின்னார் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்போது இந்த பிரகாரம் இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை சிந்திச்சு பார்க்கணும் நம்முடைய அழைப்பு எங்க இருந்து ஆரம்பமா சபையினுடைய அழைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாளையம் சரிங்களா ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்கள் பாளையத்தில் இருக்கிறாங்க அப்ப பாளையம் குறிக்குது பாவ சனங்கள் இருக்கக்கூடிய பாவிகளை குறிக்குது ஒட்டுமொத்த பாவிகளையும் குறிக்கக்கூடியதா இருக்கு ஆனா காலை தன்னை அர்ப்பணிக்கும் போது பிரதான ஆசாரியனால் எங்க கொண்டு வரப்படுது அப்படின்னா பிரகாரத்துல அப்போ அந்த சகோதரர்கள் என்ன பாயிண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது கத்தராக இயேசு கிறிஸ்து உயர்விலிருந்து உண்டானவர் சரிங்களா நாமும் தாழ்விலிருந்து உண்டானவர்கள் நம்முடைய அழைப்பு கீழிருந்து மேல போயிட்டு இருக்குது அதாவது ஆர் அப்படிங்கிற மரணக்கோடு நம்ம தேவனுடைய டிவைன் பிளான்ல பாக்குறோம் இல்லைங்களா மரணக்கோட்டை தாண்டி நம்மளுடைய அழைப்பு எல் அப்படிங்கிற நீதிமானாக பாவிக்கப்பட்ட நிலைக்கு போகுது நெக்ஸ்ட் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்ட நிலையாகிய எம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைக்கு போறோம் இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்துட்டு இருக்கிற அழைப்பு கீழான நிலையிலிருந்து மேல் நோக்கி வாங்க மேல் நோக்கி வாங்க மேல் நோக்கி வாங்கன்னு சொல்லி சரிங்களா மேன்மை தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம் ஆனா கர்த்தரை பொறுத்த வரைக்கும் பிதாவாகிய தேவன் அவருக்கு வச்சிருந்த ஒரு டெஸ்ட் அவருக்கு வச்சிருந்த பரீட்சை மேன்மையான நிலையிலிருந்து மறுபடியும் ரொம்ப கீழான நிலைக்கு போங்க நான் எதிர்பார்க்கக்கூடிய கீழ்ப்படுதலை நீங்க காண்பிக்க இந்த கீழ்ப்படுதல் காண்பிக்கிறது மூலமாக என்னுடைய மனது பாரசத்தை உங்களை நான் உயர்த்துவேன் ஆனா அந்த விஷயம் கற்றா இயேசு கிறிஸ்துவுக்கு அங்க சொல்லல ஒரு உதாரணத்துக்காக நம்ம என்ன பண்றோம் அந்த இடத்துல சொல்றோம் அப்ப அவர் பரிபூர்ண மனுஷனாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நிக்கிறார் ஏன் காலை பிரகாரத்துல நீ நிற்கப்பட்டதுங்கிறதுக்கு இன்னொரு விஷயம் கூட சொல்லலாம் இங்க இருக்கக்கூடிய உலோகங்கள் இது என்ன ஒரு மெட்டல் தாமிரம் சரிங்களா பைபிள்ல வந்துட்டு வெங்கலம் சொல்லி வரும் வெங்கலம்ங்கிறது ராம ஆக்சுவலா வெங்கலம்னு வரக்கூடிய எல்லா இடத்துலயுமே நீங்க தாமிரம் போட்டு தான் என்ன பண்ணணும் படிக்கணும் அப்ப அந்த தாமிரம் குறிக்குது தங்கத்தை போலவே இருக்கும் ஆனா தங்கம் இல்லை அப்ப சகோதரர் என்ன பாயிண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா தங்கம் குறிக்குது தேவனுடைய ஸ்பாவம் திவ்ய ஸ்பாவம் இல்லைங்களா அப்போ பூமிக்குரிய சிருஷ்டியாகிய பரிபூர்ண மனித நிலையை குறிக்குது தாமிரம் சரிங்களா அப்ப இன்னைக்கு விசுவாச கோட்டைக்குள்ள இருக்கக்கூடிய நாம எல்லாரும் இப்ப எங்க இருக்கிறோம் கற்றாக இயேசு கிறிஸ்துடைய நீதியின் வஸ்திரத்தால மூடப்பட்டு நீதிமான்கள் இல்ல நம்மலாம் பரிபூர்ணர்கள் இல்ல ஆனால் நீதிமானாக ஆக்கப்பட்ட ஒரு நிலையில இந்த பிரகாரத்துல இந்த தாமிரம் உலோகம் குறிக்கக்கூடிய நீதிமானாக எண்ணப்பட்ட நிலையில அங்க நம்ம எல்லாம் நிக்கிறோம் ஆனா கற்றாக இயேசு கிறிஸ்துவுக்கு தான் இது பொருந்தும் இந்த பிரகாரத்துல அவருடைய பலியின் வாழ்க்கை ஆரம்பமானது நமக்கு வந்து பாளையத்திலிருந்து நம்முடைய அழைப்பு என்ன ஆகுது விசுவாச நிலைக்கு வர்றோம் அதுக்கப்புறம் அர்ப்பணிச்சு நம்ம அங்க போறதாக பாக்குறோம் அன்பான சகோதர சகோதரிகள் அப்போ அந்த யோர்தான் நதிக்கரையில அந்த யோர்தான் நதிக்கரையில தன்னை முற்றிலுமாக கத்தராகி இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்த அந்த ஒரு நிழலுக்கு அடையாளமாக அந்த காலை வந்து நிற்குது நெக்ஸ்ட் அந்த காலை பிரதான ஆசாரியனால அந்த கொலை செய்யப்படுது இப்போ நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு காலை மரணம் அடையக்கூடிய விஷயத்துக்கு சகோதரர் ரசல் அங்கே என்ன பாயிண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே அந்த மரணம் தான் ஞானஸ்தானத்தின் வாழ்க்கையின் ஆரம்பம் எப்படி மரணத்தை நம்ம ஞானஸ்தானத்தின் வாழ்க்கையின் ஆரம்பம்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும் போது முப்பது வயது நிறைந்தவராக யோர்தான் நதிக்கரையில தன்னை அர்ப்பணிக்க வர்றார் கத்தராக இயேசு கிறிஸ்து சரிங்களா அப்ப அது இந்த பிரகார நிலையில அவர் வந்து என்ன பண்றாரு நிக்கிறார் அந்த ஒரு காலை வந்து அந்த பிரகாரத்துல நிக்கிறதுக்கு அடையாளமாக அங்க இருந்தது எப்ப தண்ணீர்ல மூழ்கி அவர் எழுந்தாரோ இல்லைங்களா எப்போ தேவன் அதை வந்துட்டு அங்கீகரித்தாரோ அவருடைய பரிசுத்தாவியை அங்க புறாவின் வடிவில் அங்க ஒரு கொடுத்து அங்க ஒரு தன்னுடைய குமாரனுடைய அந்த ஒரு அர்ப்பணிப்பை ஏற்றுக்கொண்டாரோ அங்க அந்த காளையுடைய மரணம் சம்பவிக்கிறதாக அந்த சகோதரர் சொல்றாரு நமக்கு அநேகருக்கு குழப்பமா இருக்கலாம் காளையுடைய மரணம் அப்படிங்கும்போது கத்தராக இயேசு கிறிஸ்து சிலுவையில மறைச்சாரு மூன்றரை வருஷம் கழிச்சுல அங்க மரணம் நீங்க ஓப்பனிங்லேயே மரணம்னு சொல்றீங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம் அந்த மரணம் எதை குறிக்குது அப்படின்னா நம்முடைய பரிபூர்ண மனுஷனுடைய அந்த மாம்ச சித்தத்தையும் விருப்பத்தையும் கத்தராக இயேசு கிறிஸ்து முற்றிலுமாக பலியாகிட்டாரு அதாவது நாம கூட நீங்க அர்ப்பணிக்கும் போது என்ன பண்றோம் மாம்ச சித்தத்துக்கும் விருப்பத்துக்கும் மறிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்தோம் இல்லைங்களா சேம் அதே நிலை கற்றாக இயேசு கிறிஸ்து அந்த யோர்தா நதிக்கரையில தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்து அந்த தண்ணீர்ல மூழ்கி எழுந்தது காளையுடைய மரணம் குறிக்குது அப்ப காளை மறிச்ச பிறகு அந்த காளையுடைய பிளட்டு சரிங்களா அதனுடைய கொழுப்பு அதனுடைய உடல் உறுப்புகள் இது எல்லாம் தான் பிரகாரம் மற்றும் மகாபரிசுத்த ஸ்தலத்தில் ரத்தம் பிரகாரத்தில் கொழுப்பு அப்புறம் பாளையத்துக்கு புறம்பே மற்ற உடல் உறுப்புகள் எல்லாமே தகனிக்கப்பட்டது இந்த விஷயங்கள்லாம் எதை அடையாளப்படுத்துதுன்னா இதுதான் தன்னுடைய மாம்ச சித்தத்தையும் விருப்பத்தையும் அர்ப்பணிச்ச கட்டராக இயேசு கிறிஸ்துவின் மூணரை வருட வாழ்க்கை கசப்பு மிகுந்த பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர் ரசல் அங்க கொடுக்குறார் அப்ப இந்த ஒரு வெளிச்சத்தோட நம்ம அந்த ஒரு பாடத்தை நம்ம பார்க்கும்போது மூன்று விதமான கண்ணோட்டத்துல அவருடைய அந்த மூணரை வருட ஊழியத்தை நாம இன்னைக்கு பார்க்கலாம் அப்ப அன்பான சகோதர சகோதரி அதுக்கு முன்பாக சில வசனங்கள் நீங்க படிக்கலாம் யோவான் ஒன்றாம் அதிகாரம் பதினாலிலிருந்து பதினாறு வருஷங்கள் படிக்கலாம் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பெயரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து எனக்கு பின்வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர் ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான் அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் அப்போ இந்த இடத்துல அவருடைய ஜீவியம் ஆரம்பிக்கும் போது அவருடைய பரிபூரத்தினால் நாம் அனைவரும் ஜீவன் பெற்றோர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிருபை பெற்றோம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த ஒரு நிலை அவர் தன்னை அர்ப்பணிச்ச அந்த வாழ்க்கையின் ஆரம்ப நிலை அவர் மாத்திரமே பரிபூரணராக தன்னை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யோவான் சொல்றத நம்ம அன்பான சகோதர சகோதரிகளே நாம பார்க்குறோம் இப்போ அவர் அந்த மூன்றாம் வருட வாழ்க்கையில தன்னை குறித்து சொல்லிய எல்லா தீர்க்க தரிசனங்களையும் என்னென்ன காலகட்டங்களில் என்னென்ன விஷயங்கள் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகுந்த ஜாக்கிரதையோடு அதை என்ன பண்ணார்னா கண்காணிச்சு அதன் பிரகாரம் அந்தந்த நேரங்கள் வரும்போது தன்னுடைய வேலைகள் எந்தெந்த நேரத்தில் எப்பப்போ செய்யணும் அப்படிங்கிறத மைண்டில் கரெக்டாக செட் பண்ணிட்டு அவர் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா கற்றாகி இயேசு கிறிஸ்து எங்க பிறப்பார் அப்படின்னு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் தொடங்கி அவருடைய மரணம் எப்படி முடிவு அவருடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட வரைக்கும் உள்ள எல்லா தீர்க்க தரிசனங்களுமே அவர் உயிரோடு இருந்த அந்த மூன்றரை வருட நாட்கள் அவர் சபைக்கு தேவையான வேலைகள் செய்துக்கிட்டு இருந்தாலும் அங்கே இஸ்ரேல் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் புறஜாதிகள் ஜாதிகள் மத்தியில் லிட்டரலாக அவர் அநேக விதமான ஹெல்ப் பண்ணிட்டு அவங்களுக்கு பல விதமான உதவிகள் செஞ்சுட்டு இருந்தாலும் கூட தன்னை குறித்து இந்த மூன்றரை வருஷ ஊழியத்தில் என்ன பார்ட் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார் நம்ம என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கண்காணிச்சு என்ன பண்ணியிருப்பாரு ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்தையும் ரொம்ப வாட்ச் பண்ணியிருப்பாரு அப்போ இந்த ஆசரிப்பு கூடாரம் அப்படிங்கிறது கூட யாரை குறிச்ச தீர்க்க தரிசனம் தான் கர்த்தரையும் திருச்சபையும் குறித்த தீர்க்க தரிசனமா இருக்கும் போது கண்டிப்பாக புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது எழுதி இருக்கிறதுன்னு சொன்னவர் ஆசரிப்பு கூடாரத்தை மைண்ட்ல வச்சிருப்பாரா வச்சிருக்க மாட்டாருக்கலாம் இல்லைங்களா அப்ப கண்டிப்பா பிரதான ஆசாரியன் யார் எதற்கு அடையாளமாக அப்பா நமக்கு அப்படி ஒரு சித்திரத்தை அங்க வச்சிருக்கிறார் இந்த ஒரு வரைபடம் எதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டது உடனாசாரியர்கள் ஏன் இப்படி தெரிவு செய்யப்பட்டாங்க ஏன் அந்த காலை அடிக்கப்பட்டது எல்லாத்தையுமே மோசையை குறித்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார் ஜனங்கள் மத்தியில் பேசும்போது நீங்கள் ஆபிரகாம வார்த்தை கேட்டது இல்லையான்னு சொல்கிறாரு மோசையை குறித்து நீங்கள் இப்படி சொல்லி நீங்கள் பார்த்தது இல்லையான்னு சொல்கிறாரு என்னை போல ஒரு தீர்க்க தீர்க்கதரிசியை எழுப்புவார் நீங்கள் சொல்லி கேட்டது இல்லையான்னு ஒவ்வொரு விஷயத்தையுமே அங்கே கம்பேர் பண்ணுற கத்தராக இயேசு கிறிஸ்தோ ஆசரிப்பு கூடாரத்தில் நீங்கள் விழுந்து போன ஜனங்களாக நாமே இவ்வளோ தூரம் ஸ்டடி பண்ணும்போது அவர் எந்த அளவுக்கு மைண்டை ஸ்டடி பண்ணியிருப்பார் சரிங்களா அப்போ பிரதான ஆசாரியன் அவர் காலை எடுத்துட்டு போறார் அப்படின்னா அதுல நமக்கு என்ன விஷயம் இருக்குது பிரதான ஆசாரியன் ஒரு வஸ்திரம் அணியிறாருன்னா இதுல நம்மளுடைய பார்ட் என்ன அப்படின்னு கத்தர் வாஷ் பண்ணிருப்பாரா வாஷ் பண்ணிருக்க மாட்டாருமா இன்னைக்கு நான் இன்ச்சு பை இன்ச்சா இன்னைக்கு நம்மளாம் ஒவ்வொரு விஷயத்தையும் வாஷ் பண்றது போல கண்டிப்பா கத்தர் அந்த நாட்கள் என்ன பண்ணிருப்பாரு கண்டிப்பா வாஷ் பண்ணிருப்பார் அப்போ ஒரு குழந்தையா இருந்த நாட்கள்ல வேணா தேவனே அந்த தீர்க்க தரிசனங்கள் என்ன பண்ணாருங்க அங்க நிறைவேற்றினான்னு பாக்குறோம் ஏன்னா அவர் குழந்தையா இருக்கும்போது அந்த இருபது நாட்கள் அவர் கொலை செய்ய தேடும் போது தூதன் தோன்று என்ன பண்றாங்க எகிப்துக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த அந்த காலகட்டம் மீறின உடனே மறுபடியும் எகிப்திலிருந்து என்ன பண்றாங்க யோசிப்பும் மரியாதும் கூட்டிட்டு வர்றாங்க அப்ப அங்க கூட நம்ம என்ன பாக்குறோம் எகிப்திலிருந்து வரவழைத்தேன் என்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இப்படி ஆச்சு இப்படி குழந்தையா இருக்கும் போது அவருக்கு தேவன் அநேக விதமான கைட்னஸ் கொடுத்து அந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் தேவனே என்ன பண்ணார் அங்க நிறைவேற்றினார் ஆனா ஒரு பக்குவம் வந்த பிறகு கத்தராகி இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து எந்தெந்த நேரத்தில் என்னென்ன தீர்க்க தரிசனல் எந்தெந்த நிழல்ல எப்படி எப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு ஏசாயாவில் என்ன சொல்லப்பட்டிருக்குது இல்லைங்களா அப்புறம் இந்த மாதிரியான ஆசரிப்பு கூடாத நிழல்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குது என்னென்ன காரியம் நம்ம செய்ய தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் அவர் ரொம்ப அருமையாக அந்த இடத்துல வாஷ் பண்ணிட்டு இருந்தார் இப்போ அந்த காரியங்களை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக இதில் இதில் கொடுக்கப்பட்ட நிழல்கள் இந்த பாடத்துக்கு தேவையானவைகளை நம்ம என்ன பண்ண போறோம் தியானிச்சு பார்க்கலாம் அதுக்கு முன்பாக எபிரேயர் பத்தாம் அதிகாரம் வசனம் ஏழு வசனம் ஒன்பது கூட படிக்கலாம் அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின் பணி செய்ய இதோ வருகிறேன் புஸ்தக சொல்லில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார் நியாய பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார் பாருங்க ஒவ்வொரு இடத்துலயும் புஸ்தக சுருளி என்னை குறித்து எழுதியிருக்கிறது எழுதியிருக்கிறதுன்னு சொல்லிட்டு அநேக ஜனங்கள் இடத்துல பேசும்போதும் சரி அங்க கத்தராக இயேசு கிறிஸ்தனுடைய வாயில என்ன பண்ணியிருக்கிறாங்க புஸ்தக சுருளில அந்த எழுத்து எழுதியிருக்கிற விஷயத்தை அங்க கூட என்ன பண்றாரு நினைவுபடுத்துறாருன்னு சொல்லிட்டு நம்ம மாசம் பதினாலு கூட படிங்க ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூர்ணப்பட்டு இருக்கிறார் பூர்ணப்படுத்தி இருக்கிறார் அப்ப நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே இவ்வாறாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்க தரிசனமாக கூறப்பட்ட எல்லா விஷயங்களையும் அது நிழல் அந்த பலிகள் வருட வருடம் ஆர்வம் என்ன பண்ணார்னா அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கொண்டு போய் அந்த பலிகளை வருடாந்த வருடா வருடம் செலுத்தினார் ஆனா அந்த பலிகள் அந்த பாவத்தை முழுமையாக என்ன செய்யறேன்னு பாக்குறோம் நீக்கல அப்போ முதலாம் அந்த நிழல்களை முடிச்சு வைக்கிறதுக்கும் புதிதான ஒரு மார்க்கத்தை உண்டு பண்றதுக்கு அந்த நிழலை நிறைவேற்றுறதுக்கும் புதிதான ஒரு மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணும்படியாகவும் புஸ்தக சுருளில் எழுதியிருக்கிற எல்லா விதமான தீர்க்க தரிசனங்களையும் கண்காணிச்சு என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய ஒரே பலியினாலே நாம் எல்லாரும் என்ன பண்ணிருக்கிறார் இன்னைக்கு பிதாவாகிய தேவனிடத்துல அவர் ஒப்புரவாக்கி இருக்கிறார் இப்போ அவருடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய இந்த நாட்கள்ல அவருடைய பின்னணியார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்ப்பணிச்சிருக்கக்கூடிய நமக்கு அநேக விதமான சத்தியங்கள் அவரை குறித்து கேரக்டராக அவருடைய சுவிசேஷ புஸ்தகங்கள் அநேக விஷயங்கள் நம்ம பார்த்துருக்குறோம் இன்னைக்கு அது மாதிரி நாம பார்க்காம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஓரலாக அந்த மூணரவருடைய லைஃப் இந்த ஒரு பிரதான ஆசாரியன் மற்றும் காலை இந்த ரெண்டு பலிகளோட எந்த மாதிரி அந்த தீர்க்க தரிசனங்களை அவர் வாட்ச் பண்ணி அதை நிறைவேற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரம் நம்ம என்ன பண்ணலாம் சரி இது பார்க்கலாம் இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா லேவியராகமும் பதினாறாம் அதிகாரம் வசனம் நாலு முதலாவது படிக்கலாம் லேவியராகமும் பதினாறாம் அதிகாரம் வசனம் நாலு அவன் பரிசுத்தமான ஜனநூல் சட்டையை தரித்து தன் அறைக்கு சனநூல் ஜல்லிடத்தை போட்டு ஜனநூல் இடைக்கச்சையை கட்டி சனநூல் பாகையை தரித்து கொண்டிருக்க வேண்டும் அவைகள் பரிசுத்த பரிசுத்த வஸ்திரங்கள் அவன் ஜகத்திலே ஸ்தானம் பண்ணி அவைகளை தரித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரராக சபையாரிடத்திலே பாவ நிவாரண பலியாக இரண்டு வெள்ளாட்டு கடாக்களையும் சர்வாங்க தகன பலியாக ஒரு ஆட்டுக்கடாவையும் வாங்க கடவன் அப்போ இந்த ஒரு காளை மற்றும் வெள்ளாட்டுக்கடாவினுடைய அந்த பலிகள் கற்றாக இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தும் பலி மற்றும் சிறுமந்தையை அடையாளப்படுத்தக்கூடிய அந்த பலியை செலுத்தும் போது பிரதான ஆசாரி என்ன ஒரு துணியில் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்த்தோம் சணல் நூல் சணல் நூல் ஒயிட் சணல் நூலில் அவருடைய உள் சட்டை அப்புறம் அவருடைய உள் அங்கி சரிங்களா அப்புறம் அவர் இடுப்பில் கட்டியிருந்த கச்சை இல்லைங்களா அப்புறம் நெத்தியில் அணிஞ்சிருந்த பாகை இந்த எல்லா விஷயங்களும் எதுல இருந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சணல் நூல் சணல் நூல் அப்படிங்கிறது ரொம்ப உயர்தரமானது இல்லைங்க இல்லைங்களா அது ரொம்ப பருமனானது ரொம்ப திக்னஸ் ஆனது கிடையாது இல்லைங்களா அது மாதிரி ரொம்ப குவாலிட்டியானதும் கிடையாது சாதாரணமான சலநூல் சல்லடத்தை போட்டு தான் அவர் என்ன பண்ணணும் இந்த வழியல் முறைமைகளை நிறைவேற்றணும் இதை நிறைவேற்றி முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வஸ்திரங்கள் எல்லாம் கரட்டி வச்சுட்டு மறுபடியும் வேற வேற ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவர் என்ன பண்ணலாம் மற்ற வேலைகளை அங்கே அவர் செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு இந்த பலிகள் செலுத்தும் போது அணிஞ்சிருந்த இந்த வஸ்திரங்களுக்குள்ளாக முதலாவது என்ன சத்தியங்கள் அடங்கி இருக்குது என்ன விஷயங்கள் அங்க தேவன் நமக்கு மறைத்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே முதலாவதாக இந்த பொருள்கள் எல்லாமே திக்னஸ் இல்லாம ரொம்ப லேசா இருந்தது இது கற்றாகி இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதலாம் வருகையில வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு கணம் மகிமை உள்ளவராக ஒரு ராஜாவாக என்ன பண்ணலைங்க வரல ரொம்ப சாதாரணமானவராக வந்தாருங்கிறதுக்கு அடையாளமாக அந்த இடத்துல அந்த ட்ரெஸ் சணல் நூல் என்ன பண்ணுது அவருக்கு அங்கே கொடுக்கப்பட்டது அப்போ சணல் நூல் அங்கே வந்து சாதாரணமானதுன்னு சொல்லும்போது அது ஒயிட்டாக இருந்தது அந்த ஒயிட் குறிக்குது கத்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதலாம் வருகையில் மிகவும் அந்த ஒரு பரிசுத்தம் உள்ளவராக தன்னுடைய மாம்சத்தை பலி செலுத்த வந்த அந்த நாட்களில் மிகுந்த பரிசுத்தம் உள்ளவராக தேவனுக்கு முன்பாக இருந்தார் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக அங்கே ஒயிட் அங்கே கொடுக்கப்பட்டதாக நம்ம பார்க்கணும் அது மாத்திரமல்ல அந்த அவருடைய நெற்றியில் இருந்த பாகை அதுவும் ஒயிட்டா அதுவும் சுழல் உள்ளதா அங்கே கொடுக்கப்பட்டது இந்த ஒரு விஷயம் எதற்கு அடையாளப்படுத்துது அப்படின்னா நெற்றி குறிக்குது அவருடைய அந்த பாகை நெற்றியில் இருக்கக்கூடிய பாகை குறிக்குது கத்தராகி இயேசு கிறிஸ்துவுடைய நீதிக்கு அடையாளமாக அப்போ இந்த நீதி அவர் ஆயிரம் ஆண்டு அரசாட்சியில அவரும் அவருடைய பின்னடியார்களும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க சகல ஜனங்களையும் நீதிக்குள்ளாக வழிநடத்த போறாங்க ஆனா அதுக்கு முன்பாக அந்த மாம்சத்துல இருந்த நாட்கள்லயே அவர் என்ன பண்ணணும் நீதி உள்ளவராக அதுக்கு தகுதியான ராஜாவாக என்ன பண்ணணும் தேவனிடத்துல அந்த ஒரு அந்த ஒரு நம்பிக்கை வரும்படியாக என்ன பண்ணணும் உண்மையாக இருக்கணும் இல்லைங்களா அப்போ அந்த இடத்துல சகோதரர் என்ன ஒரு பாயிண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா எளிமையான வஸ்திரம் தரித்து முதலாவதாக பிரதான ஆசாரியர் என்ன பண்றாரு தன்னுடைய பலிகளை செலுத்துறார் அந்த வஸ்திரம் முழுவதும் ஒயிட்ல இருக்கு சரிங்களா அப்போ அந்த ஒரு பாகை குறிக்குது பிரதான ஆசாரி என்ற பூலோக வாழ்க்கையில் மிகுந்த நீதி உள்ளவராக இருந்தார் அந்த ஒயிட் வஸ்திரம் அவருடைய பரிசுத்தத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது அந்த சனநூல் கச்சை அந்த கச்சை எந்த ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குன்னா கச்சைனா என்னங்க பெல்ட் இல்லைங்களா இன்னைக்கு நம்ம கட்டுற பெல்ட் அப்போ அன்னைக்கு கச்சை அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த கச்சை வந்துட்டு வஸ்திரம் வந்துட்டு கரண்டு கீழே விழுகாம இருக்கிறதுக்காக அணிஞ்சு கொள்றதுதான் கச்சை சரிங்களா அப்போ அந்த கச்சையை வந்துட்டு பிரதான ஆசாரியன்னு அங்கே கட்டியிருக்கிற விஷயம் சகோதரர் ரசல் அங்கே இன்னொரு அதுக்கு ஆவிக்குரிய விளக்கம் கொடுக்குறாருன்னு சொல்லி பார்க்கும்போது இடுப்பில் இப்போ ஒரு எஜமானுக்கு கீழே இருந்து பணிபுரியக்கூடிய ஊழியக்காரங்க என்ன பண்ணுவாங்க தன்னுடைய எஜமான பார்த்த உடனே தன்னுடைய தோழருக்கு துண்டை கரண்டி என்ன பண்ணுவாங்க இடுப்புல கட்டுவாங்க இல்லைங்களா அப்ப அந்த இடுப்புல கட்டக்கூடிய அந்த ஒரு விஷயம் குறிக்குது இவர் உண்மையுள்ள ஊழியக்காரனாக இருக்கிறார் சரிங்களா அப்போ பிதாவாகிய தேவன் கொடுத்து அனுப்பின இந்த பூலோக காரியங்களில் அவருடைய அந்த லைஃப்ல அர்ப்பணிப்பு வாழ்க்கை பகுதியில் எந்தெந்த விஷயத்திலையும் அவர் தவறாதவராக இருக்கிறார் சனநூல் சலடங்கள் குறிக்கிறது அவருடைய எளிமை அந்த எளிமையில பரிசுத்தம் உள்ளவராகவும் தேவன் அவருக்கு கொடுத்த எந்த விதமான அனுபவங்களுக்குள்ளேயும் அவர் நீதி உள்ளவராகவும் எந்த இடத்துல நீதி தவறாதவராகவும் அதே நேரத்தில் மிகுந்த பரிசுத்தம் உள்ளவராகவும் நீதியுள்ள ஊழியக்காரனாகவும் கூட எஜமானுக்கு கீழ்பட்டு நடக்கக்கூடிய ஊழியக்காரனாகவும் மாறாக இந்த பாவ நிவாரண பலிகள் செலுத்தப்பட்டு முடிந்த உடனே அவருக்கு வஸ்திரம் அந்த பிரதான ஆசாரியனுக்கு மாற்றப்படும் அந்த அது மகிமையான வஸ்திரம் அந்த சப்ஜெக்ட் இப்ப நம்ம பார்க்க முடியாது அந்த வஸ்திரம் குறிக்குது அது ராஜரீக ஆசாரியத்துவத்தை பெற்ற பிறகு மெல்கி முறைமையின்படி முறைமைப்படி இயேசு பொறுப்பு என்ற பிறகு அவருக்கு கிடைக்கக்கூடிய மகிமை அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் மாறிடும் அங்க பொற்கிரீடம் வந்துடும் நெத்தியில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பில் கச்சையெல்லாம் மாறிடும் ட்ரெஸ் எல்லாம் பொச்சரிகை வந்துடும் அப்புறம் மாதளம் பழங்கள் பூக்கள் சரிங்களா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகாராஜா மாதிரி பிரதான ஆசாரி நாங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆடை அனுபவிச்சிருவாங்க அப்போ அந்த பாவ நிவாரண பலி செலுத்துறதுக்கு முன்பு சலநூல் வஸ்திரங்கள் பாவ நிவாரண பலி செலுத்தி முடிச்ச பிறகு மகிமையான வஸ்திரங்கள் அப்போ அங்க கூட சகோதரர் என்ன ஒரு பாயிண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த மிகப்பெரிய ராஜரீகத்தை பெறுவதற்கு முன்பாகவே இந்த பூமியிலேயே தேவன் விரும்பத்தக்க நீதியோடு இந்த பூலோக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாலும் கூட நீதியுள்ள ஒரு ஊழியக்காரராக முழுவதுமாக தன்னை கீழ்ப்படுதலோட காண்பித்து வர இருக்கிற அந்த ராஜரீகத்துக்கு கூட ஒரு முன்னடையாளமாக அந்த சலநூல் அங்கி அங்க பிரதான ஆசாரியன் அணிந்திருந்ததாக அங்க சகோதரர் ரொம்ப அருமையாக அந்த ஒரு பாயிண்ட் அந்த இடத்துல கொடுக்குறார் இப்படியாக இந்த வஸ்திரத்தை அணிந்திருந்த பிரதான ஆசாரியன் இன்னும் சில வேலைகள் அங்க அந்த ஒரு மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் செய்கிறார் என்ன வேலை செய்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ நீங்கள் வசனம் பதினொன்று டு பதினாலு வரையும் படிக்கலாம் லேவிய ராகமம் பதினொன்றாம் அதிகாரம் சாரி பதினாறாம் அதிகாரம் பதினொன்றிலிருந்து பதினாலு வரை பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவாரண நிவாரணத்துக்கான காளையை கொண்டு வந்து அதை கொன்று கத்தருடைய சன்னதியில் இருக்கும் பலிபீடத்தின் மேலுள்ள நெருப்பு தனனினால் தூப கலசத்தை நிரப்பி ஒடியாக்கப்பட்ட சுகந்த தூப வர்க்கத்திலே தன் கைப்பிடிகள் நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து தான் சாகாதபடிக்கு தூப மேகமானது சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக கத்தருடைய சன்னதியில் அக்னியின் மேல் தூப வர்க்கத்தை போட கடவன் பின்பு காலையில் இந்த பகுதியில நம்ம என்ன ஒரு விஷயம் பார்க்குறோம் அப்படின்னா காலை கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய அர்ப்பணிப்புன்னு பார்த்துருக்கோம் இப்போ பிரதான ஆசாரியனுடைய அவருடைய ஆடை அந்த அலங்காரம் மற்றும் அவர் செய்யக்கூடிய சில வேலைகளும் கூட அவருடைய அந்த மூணரை இவரோட ஊழியத்துக்கு அங்கே அடையாளமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் இப்போ இங்கே என்ன ஒரு வேலை செஞ்சார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே இந்த பலிபீடத்தில் எப்போதுமே என்ன இருக்கும் நெருப்பு எரிஞ்சு கொண்டே இருக்கும் இல்லைங்களா அப்போ பிரதான ஆசாரியன் இந்த பலியை செலுத்துவதற்கு முன்பாக என்ன பண்றாரு அப்படின்னா தூப கலசம்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா அந்த தூக்கக்கூடிய கூஜா மாதிரி அந்த ஒரு படத்துல கூட நீங்க அந்த ஆசரிப்பு கூடாத புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா இருக்கும் அந்த தூப கலசத்து நிறைய என்ன பண்றாரு அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய நெருப்புகள் என்ன பண்றாரு அள்ளிக்கொண்டு எங்க போறாரு அப்படின்னா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கக்கூடிய அந்த பொற்பழிப்பு இடத்துக்கு கொண்டு போய் அந்த அக்னியை போடுறாரு சரிங்களா அப்ப அந்த அக்னியை போடும்போது அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய அந்த கை கரண்டிகள் இருக்கு இல்லைங்களா அந்த அந்த கரண்டிகள் நிறையா இரண்டு கை நிறையான்னு சொல்லி சகோதரர் அங்க பாயிண்ட் கொடுக்குறாரு அந்த தூப வர்க்கம் இன்னைக்கு நம்ம நமக்கு தெரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா சாம்பிராணி இருக்கு இல்லைங்களா அது போலதான் அந்த தூப வர்க்கம்ங்கிறது வாசனை திரவியம் சரிங்களா அதை தன்னுடைய இரண்டு கை நிறைய அக்னி என்ன பண்றாருன்னா இங்க இருந்து அள்ளப்பட்ட நெருப்பை இல்லைங்களா இங்கே கொண்டு வந்து போட்டார் இல்லைங்களா அதுக்கு மேலே போடும்போது அதிலிருந்து அந்த தூப வர்க்கத்திலிருந்து வாசனைகள் புறப்பட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை முழுவதும் நிறைச்சிட்டு மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் முழுவதுமாக கவர் பண்ணி அந்த ஆசரிப்பு கூடாரத்தையும் தாண்டி அங்க மேலாக அந்த ஒரு புகை போறதாக நம்ம அந்த இடத்துல பிரதான ஆசாரியர் ஒரு சம்பவம் அங்க பண்றதாக நம்ம பார்க்கிறோம் அப்ப இந்த ஒரு சம்பவம் அவருடைய வாழ்க்கையில என்ன ஒரு காரியத்தை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது அன்பின் அன்பான சகோதர சகோதரிகளே நம்ம பார்க்கும்போது முதலாவதாக அக்னி அந்த ஒரு பலிபீடத்திலிருந்து அக்னியை எடுக்கிறார் பிரதான ஆசாரியர் அப்புறம் அக்னி பேசிக்ல நம்ம கேட்டிருக்கோம் இல்லைங்களா அக்னி எதை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கு சொல்லுங்க நியாய தீர்ப்பு சுத்திகரிப்பு அப்புறம் யார் சொன்னது உபத்திரவம் இல்லைங்களா உபத்திரவத்துக்கும் கூட பாடுகள் சோதனைகளுக்கும் கூட அக்னி அடையாளமாக அப்போ சகோதரர் அங்கே ரொம்ப அருமையாக பாயிண்ட் போது என்ன ஒரு விஷயத்தை அங்கே வலியுறுத்தி சொல்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே பிரதான ஆசாரியன் வந்துட்டு அந்த ஒரு தூப கலசம் அது நிறைய இங்க இருக்கக்கூடிய நெருப்புகளை எடுத்த விஷயம் எதற்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னா அந்த தூப கலசம் நிஜத்துல பார்க்கும்போது நம்முடைய துன்பங்களை துன்ப கலசம் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர் அங்க பாயிண்ட் பண்ணுறாரு அப்ப துன்ப கலசத்தை கட்டராகி இயேசு கிறிஸ்து வேண்டி விரும்பி பெற்றுக்கொண்டார் அதாவது இங்க இருக்கக்கூடிய அக்னி உத்தரவம் பாடுகள் சோதனைகள் இந்த பாடுகளையும் சோதனைகளையும் பரிபூர்ண மனுஷனா கற்றாக இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணார் அப்படின்னா அவரா வாலண்டியர் என்ன பண்ணாருங்க பிரதான ஆசாரி நீங்க இருந்து நெருப்பு அள்ளிட்டு போனது போல தன்னுடைய அந்த தூபக்கலசம் நிறைய என்ன பண்ணாருங்க நெருப்பு அள்ளிட்டு வந்து இங்கே போட்டார் அப்போ அந்த நெருப்பு அள்ளிட்டு அவர் எதெல்லாம் கடந்து வந்திருக்கணும் இவ்வளோ பாடுகளையும் சோதனைகளையும் இந்த சுவிசேஷ யுகத்துல கத்தராக இயேசு கிறிஸ்து சந்தித்திருந்தாலும் கூட இடையில அவருக்கு ஆறுதலா இருந்த விஷயம் என்னன்னு சொல்லி வந்து பார்க்கும்போது நம்ம இன்னைக்கு சுவிசேஷ யுகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறது போலவே அவரும் அவருக்கும் கூட என்ன ஒரு விஷயம் ஆறுதலா இருந்துச்சு அப்படின்னா இந்த பலிபீடத்திலிருந்து நெருப்பு அள்ளிட்டு கிராஸ் பண்ணி போகும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது தேவனுடைய வார்த்தை சரிங்களா அந்த மேஜை இல்லைங்களா மிகவும் நம்மளை விட அதிகமாக கட்டராக இயேசு கிறிஸ்துவ தேவன் என்ன பண்ணியிருந்தாரு பரிசுத்தாவினால அபிஷேகம் பண்ணியிருந்தார் தேவனுடைய முழு அந்த துணையோடு அந்த உபத்திரவங்களையும் பாடுகளையும் என்ன பண்ணிட்டார் கத்தனா இயேசு கிறிஸ்து தன்னுடைய கரத்துல அங்க வாங்கி கொண்டார்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம் வசனம் படிக்க ரெண்டு தீமோத்தையும் மூணாம் அதிகாரம் வசனம் பனிரெண்டு கூட படிக்கலாம் அன்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் அப்ப பாருங்க கத்தராகி இயேசு கிறிஸ்து எப்படி அந்த ஒரு அந்த பலிபீடத்திலிருந்து துன்பத்தை வேண்டி விரும்பி அந்த பாடுகள் சோதனைகளை வேண்டி விரும்பி தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாரோ இன்னைக்கு நாமளும் கூட இதே சுவிசேஷ யுகத்துல அவரை பின்பற்றி அந்த காலை எந்த வழியில இங்க போய் பலியானதோ அதே போலதான் ஆட்டுக்கடாவும் என்ன பண்ணுதுங்க காலையை தொடர்ந்து நம்மளுடைய பணிகளும் இருக்கும் போது நம்மளும் அதே பாடுகள் துன்பங்கள் வரும் சொல்லிட்டு இந்த பகுதியில பார்க்கணும் ரெண்டாவதாக அந்த அக்னியை கொண்டு போய் அவர் இந்த ஒரு பலிபீடத்துல பொற்பலிபீடத்துல போட்டதுக்கு பிறகு அடுத்த வேலை பிரதான ஆசாரி நாங்க என்ன பண்ணாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த தூப வர்க்கத்தை என்ன பண்ணாரு இரண்டு கை நிறையாக எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரர் அங்க பாயிண்ட் கொடுக்குறாரு அப்ப அந்த ஒரு விஷயம் எதற்கு அடையாளமா இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது தூப வர்க்கம் அந்த ஒரு வாசனை திரவியம் இல்லைங்களா அது எதை கூடியதா இருக்குதுன்னா கற்றாகி இயேசு கிறிஸ்துவுடைய பரிபூர்ண தன்மை அவருடைய பரிபூர்ண தன்மையை அந்த தூப வர்க்கம் அடையாளமாக காட்டுது அந்த பரிபூர்ண தன்மையவே அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த பாடுகளுக்குள்ளையும் சோதனைகளுக்குள்ளேயும் முழுமையுமாக தேவனுக்கு என்ன பண்ணிட்டார் அர்ப்பணிச்சிட்டார் அப்ப தன்னுடைய பரிபூர்ணத்தை மறுபடியும் என்ன பண்ணாரு இங்க கொண்டு வந்து வச்ச அந்த நெருப்புல என்ன பண்ணிட்டாரு அந்த தூப வர்க்கத்தை போட்டது தன்னுடைய முழு பரிபூர்ண தன்மையை கொஞ்சம் கூட கைமாறு கருதாம அந்த நாட்கள் என்ன பண்ணாரு அவருடைய ஊழிய நாட்கள்ல தேவன் என்னதான் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்த்தாரோ முழுவதுமாக தன்னையவே என்ன பண்ணிட்டாரு அந்த பாடுகளுக்குள்ளேயும் சோதனைகளுக்குள்ளேயும் கொஞ்சம் கூட குறைவில்லாம என்ன பண்ணிட்டாங்க அந்த நெருப்புல போட்டது போல தன்னை முற்றிலுமாக தேவன் என்னென்ன என்னென்ன காரியங்களும் அவர்கிட்ட எதிர்பார்த்தாரோ அதுக்கு அவருடைய சித்தம் போல ஆக கடவுள் என்ன பண்ணாரு அங்க ஒப்பு கொடுத்தாரு அப்ப அந்த ரெண்டு கை நிறைய அவர் என்ன பண்ணாரு அந்த தூபோர்க்கத்தை அள்ளினது அது என்ன ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடியதா இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது பிரசங்கில நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோட செய் அப்படிங்கும் போது ரெண்டு கை நிறைய அவர் என்ன பண்ணார்னா அந்த சாம்ராணி அந்த ஒரு தூப வர்க்கத்தை கத்தராக இயேசு கிறிஸ்துடைய முழு பலம் அந்த பரிபூர்ண மனுஷன் என்ன செய்ய முடியும் தன்னுடைய மாம்ச சித்தத்துக்கும் விருப்பத்துக்கும் அவருடைய சுய ஆசைக்கும் விருப்பத்துக்கும் மாறாக தேவன் தங்கிட்ட என்னெல்லாம் எதிர்பார்க்கிறாரு என்னெல்லாம் அவருக்கு கொடுக்கலாமோ அதை முழுவதுமாக என்ன பண்ணாருங்க பரிபூர்ண மனசோட கொடுத்தாருங்கிறதுக்கு அடையாளமாக ரெண்டு கை நிறைய என்ன பண்ணாருங்க அவன் அந்த தூப ஒர்க்கத்தை அள்ளிட்டு போய் அங்கே போட்டார் அப்படியாக அந்த தூப ஒர்க்கத்தை அள்ளிக்கு போடும் போது அன்பான சகோதர சகோதரிகளே புகை எழும்பி அந்த வாசனை என்னாச்சுங்க பரிசுத்த ஸ்தலத்தை முழுவதாக நிறைச்சு அது மாத்திரமல்ல அந்த திரையையும் கடந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் போய் அந்த கூரையைக்கும் மேலாக அங்கே போனதாக நம்ம பார்க்கணும் அப்போ அந்த ஒரு விஷயம் எதற்கு ஒரு அடையாளமாக அந்த இடத்துல காணப்படுதுன்னு சொல்லும்போது இவ்வாறாக தன்னுடைய அந்த மூணரை வருட ஊழியத்தில் தேவன் எதிர்பார்க்கத்தக்க வாழ்க்கை வாழ்ந்து முற்றிலுமாக சக்சஸ்ஃபுல்லாக தன்னை பலியாக ஒப்பு கொடுத்ததன் மூலமாக இவரை குறித்த அந்த ஒரு என்ன சொல்லலாம் இன்ஃபர்மேஷன் இவரை குறித்த ஒரு நற்சாட்சி பிதாவாகிய தேவனுடைய சன்னிதானம் என்னாச்சுங்க அந்த புகையை போல போனது இவருடைய பலிகளை முழுவதுமாக பிதாவாகிய தேவன் என்ன பண்ணிட்டாருங்க அங்கீகரிச்சிட்டார் தன்னுடைய குமாரனுடைய பலி அவர் பிரியப்படும் அளவுக்கு சுகந்த வாசனையாக தேவனுடைய சன்னிதானத்தில் இல்லைங்களா மகா பரிசுத்த ஸ்தலம் தேவனுடைய மகிமை இருக்கக்கூடிய இடம் இல்லைங்களா அப்ப அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் தாண்டி அந்த புகையெல்லாம் அதுங்க மேல் நோக்கி போகுதுன்னு சொல்லும் போது இந்த மூணரை வருடம் கூலிய நாட்களை என் இருதயத்துக்கு ஏற்ற பிரியமான தாசன் அப்படின்னு சொல்றதுக்கு தகுந்தது போல இவருடைய உபத்திரவங்களை வாலண்டியரா அவர் ஏற்று முழுவதுமாக அந்த அர்ப்பண வாழ்க்கை வாழ்ந்து அந்த ஒரு தன் தன்னுடைய பலத்துக்கு முழுவதும் முடிஞ்சது அவர் செய்யும் போது அந்த ஒரு சுகந்த வாசனை இவரை குறித்த ஸ்டேட்மெண்ட் விதாவாகி தேவனுடைய சமூகத்தில் ரொம்ப அற்புதமாக அந்த இடத்துல போனதாக நம்ம அன்பான சகோதர சகோதரிகளை பார்க்கணும் அது மாத்திரமல்ல இந்த புகை குறித்து இன்னொரு விளக்கம் கூட சகோதரர் ரசல் கொடுக்குறாங்க என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த புகை இவ்வளவு நாளாக ஒரு பட்ட பாடுகளுக்கும் சோதனைகளுக்கும் ஒரு முடிவு அதாவது இவர் பரிபூர்ணம் அடைஞ்சிட்டார் அதாவது உங்க வாழ்க்கையில வந்துட்டு முற்றிலுமாக அவரை குறித்து சொன்ன எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி இந்த ஒரு மானசீக ஜீவியத்தில் இருக்கிறவர் அந்த அவருக்குள்ள இருக்கக்கூடிய புது சிருஷ்டிக்கு ஏற்ற ஒரு பரிபூர்ணமான சரீரத்துக்கு தகுதியாயிட்டார் அப்ப இவர் வந்து ஒரு பரிபூர்ண நிலை அடைஞ்சிட்டாருங்கிறதுக்கு அடையாளமாக கூட இந்த புகை மேல் நோக்கி அங்க எரியறதாக அந்த இடத்துல சகோதரர் அங்க குறிக்கிறார் எபிரேயர் அஞ்சாம் அதிகாரம் வசனம் எட்டு கூட படிக்கலாம் அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் தம் பூர்ண பூர்ணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி அவ பாருங்க குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு அப்ப நம்ம பாக்குறோம் இந்த உபத்திரவங்கள் பாடுகள் இதெல்லாம் சின்ன சின்ன நிலங்களை நம்ம என்ன பண்ணோம் இப்போ அந்த அக்னி உபத்திரவங்களை குறிக்கக்கூடியதாக இருக்குது அவர் மனமும் வந்து இந்த ஒரு காரியங்களை செய்தார்னு சொல்லிட்டு ஒரு அவுட்லைனா அவருடைய வாழ்க்கையை குறித்து நம்ம என்ன பண்றோம் இந்த இடத்துல பார்த்தோமே தவிர குறிப்பா இந்த சாப்டரை நம்ம இன்னைக்கு என்ன பண்ணல அந்த மாதிரி பார்க்கல இப்போ அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரி எங்க அவர் பூரணர் ஆனார் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்புன்னு சொல்லும் போது இந்த புகை எப்போ பிதாவாகிய தேவனுடைய சன்னிதானத்துல எட்டுச்சோ அந்த நறுமணம் முழுவதுமாக அவருடைய அங்கே பார்வையில் அங்கீகரிக்கப்பட்டதோ அப்போ அவர் அங்கே பூர்ணரானார் அப்படின்னு சொல்லிட்டு அன்பான சகோதர சகோதரிகளை நாம பார்க்கணும் இப்போ பிரதான ஆசாரனுடைய வஸ்திரங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு அளவாக நமக்கு தேவையானதை பார்த்துருக்கோம் அது மாத்திரமல்ல அவர் செய்த விஷயங்களையும் கூட கர்த்தராக இயேசு பணிக்கு எப்படி அடையாளமாக இருந்ததுன்னு பார்த்தோம் இப்போ காலைக்கு நம்ம வரலாம் இப்போ காலையும் கூட அந்த மூன்றரை வருட ஊழியத்தில் அவருடைய பலிக்கு அங்கே அடையாளமாக இருக்குன்னு சொல்லும்போது காளையை குறித்து நீங்கள் வசனம் முதலாவது படிக்கலாம் இந்த காளைக்கு காலையுடைய மரணம் ஞானஸ்தானத்தின் போது அவர் தன்னை மரணத்துக்கு மாம்ச சித்தத்தை மறிக்கிறதாக ஒப்பு கொடுத்தார் இல்லைங்களா அதற்கு அடையாளமா இருக்கு இந்த காலை மறிச்ச பிறகு அதனுடைய உறுப்புகள் தகனிக்கப்பட்டது கொழுப்புகள் எரிக்கப்பட்டது இந்த எல்லா காரியங்களுமே அவருடைய அந்த மூன்றரை வருட லைஃப்ல அவருக்கு என்னென்ன ஒரு காரியத்திற்கு அங்கே நிழலா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்க்கலாம் பதினாறாம் அதிகாரம் தேவி ராகமம் வசனம் இருபத்தி ஐந்து முதலாவது படிக்கலாம் பாவ நிவாரண பலியின் கொழுப்பை பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன் வசனம் இருபத்தி ஏழு படிக்கலாம் பாவ நிவர்த்திக்கென்று பரிசுத்த ஸ்தலத்துக்குள் இரத்தம் கொண்டு வரப்பட்ட பாவ நிவாரண பலியாகிய காளையையும் பாவ நிவாரண பலியாகிய வெள்ளாட்டு கடாவையும் பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் அவைகளின் தோலையும் மாம்சத்தையும் சாணியையும் அக்னியிலே சுட்டரிக்க கடவர்கள் இப்போ இங்க ரெண்டு சம்பவம் காளையினுடைய பலியில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பார்க்கணும் இப்போ பிரதான ஆசாரியன் அவர் அந்த பழிபீடத்துக்கு எடுத்துகிட்டு போய் நெருப்பை போட்டு அந்த சாம்பிராணி அவர் அந்த தூப வர்க்கத்தை போட்டு அவருடைய அந்த ஒரு மூன்றரை வருட ஊழியத்தில் சில காரியங்களை பிரதிநிதிப்படுத்துவப்படுத்தினது போல இந்த காலை கத்தராகி இயேசு கிறிஸ்துடைய பாடுகளை என்னென்ன கண்ணோட்டத்தில் நமக்கு அங்கே வெளிப்படையாக அடையாளமாக அங்கே காண்பிக்குது இது எந்தெந்த விதத்தில் நிறைவேறினது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே முதலாவதாக அந்த கொழுப்பு கொழுப்பு எங்க தகனிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு நீங்க பதினாறாம் வசனம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தஞ்சாம் வசனம் படிக்க மறுபடியும் பாவ நிவாரண பலியில் கொழுப்பை பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன் இப்போ கொழுப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பலிபீடத்தின் மேல தகனிக்கப்பட்டிருக்கு அப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எப்போதுமே நெருப்பு எரிஞ்சு கொண்டே இருக்கும் இல்லைங்களா அப்ப காளையினுடைய கொழுப்பு வந்து பாத்தீங்கன்னா இங்க போடும்போது அந்த நெருப்பு அந்த கொழுப்பை முழுவதுமாக என்ன பண்ணிடும் எரிச்சிடும் சரிங்களா இப்போ நம்ம பார்த்தோம் பரிசுத்த ஸ்தலத்துல இங்க இருந்து புறப்பட்டு போன புகை பிதாவாகிய தேவனுடைய கண்ணோட்டத்துல தன்னுடைய குமாரனுடைய சாக்ரிஃபைஸ் எப்படி இருந்தது முழுவதுமா அங்கீகரிப்புக்கு ஏற்றதாக இருந்துச்சு அவருடைய பார்வையில தன்னுடைய குமாரனுடைய பலி பூரணமாக இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இப்போ பிரகாரம் ஆசனிப்பு கூடாரங்கள்ல பொறுத்த வரைக்கும் இந்த பிரகாரம் எந்த ஒரு வகுப்பாரை அடையாளப்படுத்துதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் பேசிக்ல லேவி கோத்திரம் யாரை அடையாளப்படுத்துறாங்க விஸ்வாசிகளை அப்ப அவங்க சகோதரர் என்ன பாயிண்ட் கொடுக்குறாருன்னு சொல்லி பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே பிதாவாகிய தேவனுடைய பார்வையில தன்னுடைய குமாரனுடைய பலி பூரணமானது அதே போல கத்தராகி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய பின்னணியார்களுக்கு மட்டும்தான் அதாவது உண்மையிலேயே இந்த ஒரு முதலாம் திரை வழியாக கடந்து தங்களை முற்றிலுமாக அர்ப்பணிப்பு வாழ்க்கைக்கு யாரெல்லாம் ஒப்பு கொடுத்துருக்குறாங்களோ அவங்களுக்கு மாத்திரம்தான் தன்னைத்தான் வெறுத்தல் தன் சிலுவையை எடுத்து கற்றாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுதல் அப்படின்னா என்னங்கிற முழு விஷயம் தெரியும் மாறாக இந்த பிரகாரத்துல என்ன பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொழுப்புகள் தகனமாகிறத மட்டும் லேவியர்கள் பார்க்கலாம் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு புரியுதுங்களா கொழுப்புகள் எரியறத மாத்திரம் லேனியர்கள் பார்க்கலாம் ஆனா இங்க பிரகாரத்துக்கு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன நடக்குது உள்ள குத்துவலுக்கு எந்த டைரக்ஷன்ல இருக்குது மேசை எந்த டைரக்ஷன்ல இருக்குது அங்க உள்ள பிரதான ஆசாரியன் எதுக்கு போறாரு தூப கலசத்துல இருந்து அக்னியை கொண்டு போய் என்ன பண்ணுவாரு இந்த புகை ஏன் பெறப்பட்டு போகுது மகா பரிசுத்த ஸ்தலத்துல என்ன இருக்குன்னு சொல்லிலாம் யாருக்கு தெரியாதுன்னா அந்த லேனி கோத்திரத்தாருக்கு தெரியாது லேவியர்களுடைய வேலை என்ன பண்ணலாம்னா அந்த பழிப்பிடத்தை தொட்டுக்கலாம் இங்க பழிப்பிடத்துல சுற்றிலும் இருக்கக்கூடிய இடங்கள்ல உலாவி வந்துக்கலாம் இந்த தண்ணீர் தொட்டில முகம் கழிக்கலாம் சரிங்களா அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா முற்றிலுமாக அந்த ஒரு பரிசுத்த ஸ்தலத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்க முடியாது கொஞ்சம் ஒரு விஷயம் எதற்கு அடையாளமா இருக்குன்னா உண்மையான அர்ப்பணிப்புனா என்ன இந்த சுவிசேஷ யுகத்துல கற்றாகி இயேசு கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றுதல் அப்படின்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது அப்ப இவங்களுடைய பார்வையில லேவியர்களுடைய பார்வையில கொடுப்பு ஏன் தகனிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே இந்த கொழுப்பு குறிக்குது கட்டராக இயேசு கிறிஸ்துவின் அன்பு சரிங்களா பரிபூர்ணமான அன்பு அப்போ இன்னைக்கு உள்ள கிறிஸ்தவர்களுக்கு கட்டராக இயேசு கிறிஸ்து ஒரு அர்ப்பணிப்புக்காக வந்து தன்னை எந்த விதத்துல ஈடுபடியா கொடுத்தாருங்கிற விஷயம் ரகசியம்லாம் தெரியுங்களா அந்த ஆழமான சத்தியம் இன்னைக்கு அவங்களுக்கு தெரியறதுல மேலோட்டமாக அவர் பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிச்சார் அவர் பக்தி வைராக்கியம் உள்ளவராக இருந்தார் இல்லைங்களா அவர்கிட்ட அன்பு பூரணமாக காணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நல்லவர் வல்லவர் என்ன பண்ணிடுவாங்க சொல்லிடுவாங்களே தவிர மாறாக உண்மையான அர்ப்பணிப்பை குறித்து உங்களுக்கு தெரியாது அதனாலதான் ஆசரிப்பு கூடாரத்துல லேவியர்களுடைய பார்வையில இந்த கொழுப்பு தகனிக்கப்படுது சரிங்களா அப்ப காளையினுடைய கொழுப்பு மாத்திரமே இவங்களுடைய பார்வைகள் என்ன பண்ணுது தகனிக்கப்படுதுன்னு நம்ம பார்க்கணும் மற்ற எந்த எந்த ரகசியங்களையும் இவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அர்ப்பணிச்சாதான் மற்ற உள்ள நடக்கக்கூடிய அந்த அர்ப்பணிப்பு வாழ்க்கைக்குரிய எல்லா விதமான ரகசியங்களையும் அவங்க கற்றுக்கொள்ள முடியும் அப்போ இவங்களை குறித்து நம்ம இந்த லேடி வகுப்பாரை குறித்து நம்ம பேசிக்கில் நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் இருக்கு ஆனா சிலர் பின்னிட்டு திரும்பி விழும்படிக்கும் சிக்குண்டு படிக்கும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் இப்போ அந்த ஒரு வசனத்தை நீங்க இந்த ஒரு பிரகார நிலையில் இருக்கக்கூடிய லேவியர்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தேவன் நமக்கு எதுக்கு தான் அழைப்பு கொடுத்துருக்கிறார் இந்த சுவிஷ் இந்த சுவிசேஷ யுகத்தில்னு சொல்லி பார்க்கும்போது எதனால நம்ம மேல் நீதியின் வஸ்திரம் போட்டியிருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பாளையத்திலிருந்து நானே வாசல்னு சொல்லக்கூடிய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக இந்த பிரகாரத்துல நம்ம எதுக்கு வர்றோம் அப்படின்னா மரணம் அப்படிங்கிற இந்த பாளைய நிலைமையை கடந்து பிதாவாகிய தேவன் தன்னுடைய திட்டம் தனக்குள்ளாக வச்சிருக்கிற தன்னுடைய குமாரன் மூலம் வச்சிருக்கக்கூடிய அந்த சபை வாய்ப்புக்கு இந்த உலகத்துக்காக பாவ நிவாரணம் செலுத்துவதற்காக கத்தராக இயேசு கிறிஸ்து கூட சேர்ந்து பாட அனுபவிக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு தர்றதுக்காக தான் நீதிமானாவை என்ன பண்றாரு நம்மள மாற்றுகிறார் அப்படி நீதிமானாக ஆக்கப்பட்டவங்களுக்கு நீதியின் வஸ்திரம் கொடுக்கப்படுது அதுதான் அந்த பிரகாரம் பிரகாரத்தை சுற்றியுள்ள ஒயிட் ஸ்கிரீன் கத்தராக இயேசு கிறிஸ்துடைய நீதியை குறிக்கக்கூடியதா இருக்கு அப்போ இங்க உள்ள வேலை பார்க்கக்கூடிய தேவியர்கள் எல்லாரும் யாரு விசுவாசிகளை அடையாளப்படுத்துறாங்க உங்க பிதாவாகிய தேவனால் கிறிஸ்தியசுவின் மூலமாக நீதிமான்களாக தான் ஆக்கப்பட்டிருக்கிறாங்களே தவிர சகோதரர் ரசல் அங்க சொல்லும்போது ரெண்டாவது சத்தத்துக்கு தங்களை உங்க செவி கொடுக்கறது ரெண்டாவது சத்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கு நானே வாசங்கிற சத்தம் உங்க காதல கேட்குது ஆனா உங்கள் சரீரங்களை பரிசுத்தமா ஒப்பு கொடுக்குங்கிற விஷயம் காதில் கேட்கறதில்ல அப்ப என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இந்த திரையை கடந்து இந்த பக்கம் போறதுல அதனால கிறிஸ்துவின் அன்பு மாத்திரம் அவங்களுக்கு தெரியுது அப்ப கொழுப்பு வழிநடத்துல தகனக்கிறது மாத்திரம் தேவைகள் பார்வையில பார்த்தது போல அந்த தீ அங்கீகரிக்குது பிதாவாகிய தேவனுடைய அங்கீகரிப்பு மற்றபடி ஸ்கிரீனுக்கு அங்கிட்டு நடக்கிற எந்த விஷயமே என்ன ஆகாதுங்க அங்க தெரியாதுன்னு சொல்லிட்டு அன்பான சகோதர சகோதரி பார்க்கணும் இப்போ இவங்க எப்படி சிக்குண்டு பிடிபடுறாங்க எப்படி பின்னிட்டு திரும்புறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது பிதாவாகிய தேவனுடைய இரண்டாவது சத்தத்தை கேட்டவங்க தன்னை தானே வெறுத்து தன் சிறுவை எடுத்து இப்படி போயிடுறாங்க அங்க போது குத்துவரக்கு அதிகமா வெளிச்சம் கொடுக்குது சமூகத்து அப்பங்கள் இருக்கு தேவனுடைய வார்த்தைகள் மேலும் மேலும் போஷிக்கப்பட்டு நன்றாக இயேசு கிறிஸ்து பலி செலுத்துறதோட சுகந்த வாசனை அங்க தெரிவிக்கிறாங்க பிதாவாகிய தேவனிடம் ஆனா இந்த அர்ப்பணிப்பு உணராதவங்க வெறுமனே கிறிஸ்துவை நல்லவர் வல்லவர் அன்பானவர் மாத்திரம் தெரிஞ்சு வச்சிருக்கிறவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா தண்ணி முகங்கள் முகம் கழுவுறதோட நிறுத்திக்குவாங்க தண்ணி தொட்டி குறிக்கிட்டு வேதம் படிப்பாங்க எப்படி படிப்பாங்கன்னா சங்கீதம் நீதிமொழிகள் வாசிச்சுட்டு தலைமாட்டில் வச்சுட்டு என்ன பண்ணிடுவாங்க தூங்கிடுவாங்க ஏற்பட்டவங்க இந்த திரையை கடந்து இங்கிட்டு போறதுக்கு பதிலாக பின்னிட்டு திரும்பி சிக்கொண்டு பிடிபட்டுறாங்க புரியுதுங்களா அதாவது கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் எதுக்கு தான் இருக்குன்னா தேவனுடைய தெய்வீக திட்டத்தை புரிஞ்சு கர்த்தர் பலி செலுத்துறது போல நம்ம பலி செலுத்துறதுக்கு மாறாக பெருமனை விசுவாசித்தால் போதும் இங்க நிக்கிறவங்க பிரதர் ரசன் சொல்றாங்க ரொம்ப நாளைக்கு இங்க நின்று இருக்க முடியாது மாறாக தண்ணீர் தொட்டியிலிருந்து ரிட்டர்ன் ஆகி பணியிடம் குறைகிறது கத்தராக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறுதல் அதையும் மறந்து போய் மறுபடியும் இந்த வாசனை கடந்து எங்க போயிடுவாங்க பிரகார நிலைக்கு போயிடுவாங்க புரியுதுங்களா கிட்ட தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் ரகசியம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அங்க பாக்குறோம் அன்பான சகோதர சகோதரி அப்போ அந்த கத்தராக இயேசு கிறிஸ்துடைய அந்த மூணரை வருட லைஃப் அந்த மூன்றரை வருட ஊழிய வாழ்க்கை மூணு விதமான பார்வைகள்ல அங்க சகோதரர் ரசல் நமக்கு விலக்கி கொடுக்குறாங்க என்னன்னா முதல்ல பிதாவாகிய தேவனுடைய பார்வையில சுகந்த வாசனையாக என்னாச்சுங்க அங்கீகரிக்கப்பட்டாச்சு விசுவாசிகளுடைய பார்வையில கத்தருடைய மரணம் ஆதாமுக்கு சரிநிகர் சமானமான ஈடுபடி என்ன பண்ணாது இன்னைக்கு அவங்களுக்கு தெரியறதில்ல வெறுமனே அவர் மாறிச்சார் அவர் அன்பானவர் அப்படின்ற விஷயம் மாத்திரமே அவங்களுக்கு தெரியும் ஆனா மூணாவது ஒரு பார்வை இருக்குது அதுதான் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவ ரொம்பவும் அவமானப்படுத்திய ரொம்பவும் நிந்தைக்குள்ளாக்கிய இன்னொரு கண்ணோட்டம் அது யாருடைய கண்ணோட்டம் சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே பாளையத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்களுடைய கண்ணோட்டம் அதை குறித்து நம்ம படிக்கும்போது இப்போ வசனம் இருபத்தி ஏழு லேவியராக பதினஞ்சாம் பதினாறாம் அதிகாரம் வசனம் இருபத்தி ஏழு படிக்கலாம் பாவ நிவர்த்திக்கென்று பரிசுத்த ஸ்தலத்துக்குள் இரத்தம் கொண்டு வரப்பட்ட பாவ நிவாரண பலியாகிய காளையையும் பாவ நிவாரண பலியாகிய வெள்ளாட்டு கடாவையும் பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் அவைகளின் தோலையும் மாம்சத்தையும் சாணியையும் அக்னியிலே சுட்டரிக்க கடவர்கள் இங்க அந்த கொழுப்பை தவிர ரத்தம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் பிராயச்சித்தமாக மீட்கும் பொருள் கொடுக்கறது கிடையாது ரத்தம் நம்ம இங்க பார்க்க போறது இல்லை கொழும்பு விசுவாசிகளுடைய பார்வையில கர்த்தருடைய அந்த மூன்று ஊழியம் எப்படி இருந்ததுன்னு மாத்திரம் என்ன பண்ணோம் பார்த்தோம் இப்போ காளையினுடைய மற்ற எல்லாம் எங்க இருக்குது பாளையத்துக்கு புறம்பே அப்ப பாளையம் குறிக்குது ஆசரிப்பு கூடாரத்தை தள்ளி சிறேஜனங்கள் வசிக்கக்கூடிய இடம் பாளையத்துக்கும் புறமே அப்படிங்கிறது அந்த குடியிருப்புகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு ரொம்ப தள்ளி இந்த காளையினுடைய உறுப்புகளை என்ன பண்ணியிருக்காங்க கொண்டு போய் அதிகமாக எரிச்சிருக்கிறாங்க அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் அந்த பக்கமாக அவங்க கடந்து போகும்போது வரும்போது அந்த பாளையத்துக்கு புறம்பே அந்த காளையினுடைய அந்த ஒரு பலிகள் எரிக்கப்படும் போது பாடை வரும் இல்லைங்களா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய கையை வச்சு மூக்க பொத்திட்டு அவங்க அந்த பக்கம் போறாங்க வர்றாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில சகோதரர் அந்த என்ன ஒரு பாயிண்ட் அந்த இடத்துல கொடுக்குறாருன்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தருடைய பலி பிதாவாகிய தேவனுடைய பார்வையில சுகந்த வாசனை இல்லைங்களா அது ரொம்ப அங்கீகரிப்புடையதா இருந்துச்சு ஆனா விசுவாசிகளுடைய பார்வையில வெறுமனே அவருடைய அன்பை மாத்திரம் என்ன பண்ணாங்க அவங்க பார்த்தாங்க ஆனா உலக ஜனம் கத்தராகி இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய நாட்களில் ஊழியம் செய்யும் போது உலக ஜனங்களுடைய பார்வையில அவருடைய பலி எப்படி இருந்ததுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மூக்க பொத்துறது போல யாருக்கும் விரும்பாதது போல இல்லைங்களா அப்ப அந்த அந்த கொழுப்பு அந்த அந்த காளையினுடைய மற்ற எல்லா விதமான உடல் உறுப்புகளும் எரிக்கப்படும் போது அவங்க எப்படி மூக்க மூடிட்டு போனாங்களோ அதே போல கற்றாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்டார்னு பௌல போஸ்டர் சொல்றாரு இல்லைங்களா எப்ரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் வசனம் பனிரெண்டு பதிமூன்று படிக்கலாம் எபிரேயர் பதிமூன்று வசனம் பனிரெண்டு பதிமூணு படிக்கலாம் அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக இல்ல எபிரேயர் பதிமூணாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூணு இல்ல பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்டார் இல்லைங்களா படி படி ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்துக்கு புறப்பட்டு போக கடவோம் நிலையான நகரம் இல்ல அதுக்கு முன்னாடி படி அதுக்கு முன்னாடி படி அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறமே பாடுபட்டார் அப்ப பாருங்க நகர வாசலுக்கு புறமே பாடுபட்டார் இந்த இடத்துல நிஜத்துல பவுல் என்ன பண்றாரு அவருடைய பாடுகளை இந்த இடத்துல சொல்றாரு அப்போ பாளையத்துக்கு புறமே காளையினுடைய உறுப்புகள் அங்க போய் தகலிக்கப்பட்டது போல கற்றாகி இயேசு கிறிஸ்துவும் இந்த பாளையத்துல இருந்தும் பாளையத்துல இல்லாதவராக ஜீவித்தார் எப்படின்னா உலகத்துல வாழ்ந்தும் இந்த உலக சிந்தனைகள் இந்த உலக விருப்பங்கள் இந்த உலக ஜனங்களுக்கு வேறுபட்டவராக வாழ்ந்தார் இல்லைங்களா அதான் பாளையத்துக்கு புறமே அவர் அங்க பாடுபட்டார் அப்ப அங்க எப்படி அந்த ஒரு காளையினுடைய உறுப்புகள் எரிக்கும் போது அந்த துர்நாற்றங்கள் ஜனங்களுடைய மூக்கு பொத்துமளவு இருந்துச்சோ இவர் நம்மளுக்காக மீட்கும் பொருள் கொடுக்க வந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருக்குமே தெரியாதனால என்ன பண்ணாங்க இவருடைய பாடுகள் இவருடைய மரணம் எப்பேற்பட்டதுன்னு யாருக்குமே என்ன பண்ண முடியலங்க உணர முடியல நமக்காக மீட்புகளை கொடுக்க வந்தவரை இப்படி நிந்திக்கிறோமே அப்படிங்கிற எந்த விதமான உணர்வும் இல்லாத போல அன்னைக்கு அந்த காளையினுடைய உறுப்புகள் எரியும் போது மூக்கப்பத்தினது போலவே இவருடைய ஊழிய நாட்களையும் அநேகர் என்ன பண்ணாங்க அவரை நிந்திச்சார் அப்படின்னு சொல்லிட்டு அன்பான சகோதர சகோதரி அங்க நம்ம ஆஹ் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் வசனம் மூணிலிருந்து ஏழு வசனங்கள் வரை படிக்கலாம் அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம் அப்ப பாருங்க இந்த வசனம் என்ன ஒரு காரியத்தை இங்க வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கு அப்படின்னா பரிபூர்ண மனுஷனை பார்த்து பாவப்பட்ட ஜனங்கள் தங்களுடைய முகத்தை என்ன பண்ணிட்டாங்களாமா மறைத்துக் கொண்டோம் சொல்றாங்க பாருங்க நாமெல்லாம் இந்த இருந்து அழைக்கப்பட்டு வந்திருக்கோம் நீதிமான்களாக கிறிஸ்துவின் மூலமாக ஆனா பாவத்தில் இருந்த ஜனங்கள் பரிபூர்ணம் இல்லாதவங்க பரிசுத்தமா பரிபூர்ணமா வந்த ஒரு மனுஷரை பார்த்து என்ன பண்ணிட்டாங்களாமா அவர் அசட்டை பண்ணப்பட்டவரா இருந்தார் அவரை பார்த்து நம்ம என்ன பண்ணிட்டோமா முகத்தை மறைச்சு கொண்டோம் படிங்க மேற்கொண்டு அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் அவரை எண்ணாமல் போனோம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமிப்பட்டவர் என்று எண்ணினோம் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அப்ப பாருங்க இந்த வசனங்கள் பூராமே அவருடைய நிந்தைகள் நிறைந்த பாடுகள் நிறைந்த அந்த உலக ஜனங்களால் இஸ்ரேல் ஜனங்களால் அவருக்கு ஏற்பட்ட அவமானங்களை குறித்து அந்த வசனங்கள் அதிகாரங்கள் முழுவதும் நம்ம அங்க பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரி அப்போ கற்றாக இயேசு கிறிஸ்து அந்த மூணரை வருட ஊழிய நாட்கள்ல தன்னுடைய அர்ப்பணிப்ப பிதாவாகிய தேவனுக்கு பிரியமான வகையில வாழ்ந்ததோடு ஒவ்வொருவருடைய பார்வையிலையும் அந்த மூன்றை வருட ஊழிய நாட்கள் என்னென்ன வியூவில் அங்கே இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லைங்களா அப்போ விசுவாசிகளுடைய பார்வையில் இவர் ஒரு அர்ப்பணிப்பு வாழ்க்கை வாழ்றதா அவங்களுக்கு தெரியல உலக ஜனங்களுடைய பார்வையில் இவர் ஏதோ பாவியாகவும் இவர் ஏதோ தேவனால் பாதிக்கப்பட்டவரை போலவும் இவருக்கு ஏதோ தண்டனை தேவன் கொடுத்துட்ட மாதிரியும் அவங்க என்ன பண்ணிடுறாங்க பாவப்பட்ட ஜனங்கள் ஒரு பரிபூர்ண மனுஷனை பார்த்து என்ன பண்ணுறாங்க அங்கே கேலி செய்து நிந்திக்கிறதாக மூணு விதமான கண்ணோட்டங்களை அங்கே சகோதரர் நமக்கு குறிப்பிட்டு ஒப்பிட்டு காட்டுறார் இன்னொரு வசனம் படிங்க அது பத்தையோ இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பது முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி கோலை கொடுத்து ராஜா மாதிரி அவரை சித்தரிச்சு அவர் மேல துப்பி இல்லைங்களா பரியாசம் பண்றாங்க பாருங்க உண்மையிலேயே இந்த பூமியை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ராஜாவை பாவ நிலையில இருக்கக்கூடிய கீழ்த்தரமான ஜனங்கள் இந்த அளவுக்கு பரியாசம் பண்ணா எப்படி இருக்கும் நம்ம சில விஷயங்களை யோசிச்சு பார்க்கணும் ஒரு ஒரு ஸ்கூல் பக்கமே ஒதுங்காத ஒரு படிப்பறிவே இல்லாதவங்க நல்ல ஒரு கிராஜுவேட்டை பார்த்து நல்ல ஒரு படிப்பை படிப்பு அறிஞர்களை பார்த்துட்டு பரியாசம் செஞ்சு கேலி செஞ்சு அவமானப்படுத்தினா அவங்களுக்கு எப்படி இருக்கும் மனுஷர்களுக்குள்ளேயே அப்போ தேவனிடத்திலிருந்து அவ்வளோ ஞானம் பெற்றுக்கொண்டு வந்து தேவனுடைய தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றுக்காக தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வந்த கத்தராக இயேசு கிறிஸ்துவ காரிலாம் துப்பியிருக்கிறான் இல்லைங்களா அப்போ பாருங்க ஒவ்வொருத்தருடைய கண்ணோட்டத்தில் அங்கே கர்த்தருடைய பலி எப்படி இருந்திருக்கு பாருங்க எல்லாமே அவரை குறித்து சொல்லிய தீர்க்க தரிசனம் தான் அப்போ உலக ஜனங்களுடைய பார்வையில என்னுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும்னு அப்பா விரும்புகிறாருன்னா அந்த தீர்க்க தரிசனத்தை நான் நிறைவேற்றுறேன் விசுவாசிகளுடைய பார்வையில் எவ்வளவு தான் தெரியணுமா ஓகே அப்படி நான் செய்கிறேன் பரிசுத்த ஸ்தலத்துல என்னுடைய பலிகள் பிதாவாகிய தேவனுடைய பார்வையில் அங்கீகரிப்பாகும் அங்கீகரிப்பாகும்படிக்கு சுகந்த வாசனையா எழும்படுமா அதன் பிரகாரமும் நான் செய்றேன்னு சொல்லிட்டு எந்த சூழ்நிலையும் அப்பா அனுமதித்த அந்த கசப்பான காடி அவர் என்ன பண்ணலங்க வேண்டாம் எந்த இடத்துலையுமே சொல்லுங்க மூன்றவரோட வா வாழ்க்கையில எந்தெந்த வியூவில் யார் யாரெல்லாம் அவரை இப்படி இப்படிலாம் நிந்திச்சிருக்கிறாங்க பார்த்தீங்களா நம்மெல்லாம் நமக்கு சிறுமையானவங்க யாராவது ஏதாவது நம்மளை அவதூறாக சொல்லிட்டாலோ அல்லது நம்மக்கிட்ட இல்லாத சில பலவீனங்களை சொல்லிட்டாலோ நம்ம தாங்கிக்கோமா ஆனா அவர்கிட்ட சொல்லிக்கிற அளவுக்கு எந்த விதமான பலவீனங்களும் இல்லை எந்த பாவங்களும் இல்லை பாவிகளால் அவர் என்ன பண்றாரு புறக்கணிக்கப்படுறாரு பாருங்க பாளையத்துக்கு புறம்பே என்ன பண்ணாரு ஆடுபட்டார் இந்த சிந்தனையோட நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே அப்பமும் பாத்திரமும் நம்ம மத்தியில் இன்னும் கொஞ்ச நாள்ல கடந்து வரும் சரிங்களா அப்ப அந்த அப்பத்தை நம்ம பிக்கும் போது அந்த பாத்திரத்திலே பானம் பண்ணும்போது எதுக்காக இந்த சப்ஜெக்ட் இன்னைக்கு நம்ம உங்க மத்தியில தேவனுடைய கிருபையா தயாரிச்சுட்டு வந்திருக்கோம் அப்படின்னா அநேக விஷயங்கள் நம்ம ஒரு சப்ஜெக்டா நம்ம பார்த்துட்டே போகிறோம் டோட்டலாக அவருடைய நிந்தைகள் அவருடைய பாடுகள் அவருடைய அந்த மூன்று வருட ஊழியம் இப்போ ஷார்ட் பீரியடில் எந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமாக இருந்துச்சுங்கிறத நம்ம ஒவ்வொருவரும் உணர்ந்துக்கணும் அந்த மைண்டோட இது வரைக்கும் நமக்கு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு அநேகருக்கு பத்து வருஷம் ஆயிடுச்சு அநேகருக்கு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அநேகருக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆனா மற்றாகி இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லிய தீர்க்க தரிசனங்களை எந்த அளவுக்கு மைண்ட்ல வச்சுட்டு தன்னுடைய ஊழிய வாழ்க்கையில முழுவதுமாக தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தாரோ அது போல நம்மளுடைய லைஃப் இன்னைக்கு இருக்குதா ஏன்னா நம்மளும் இன்னைக்கு யாரை தான் ஃபாலோ பண்ணணும் காலையை தான் பின்பற்றி போகணும் ஆட்டுக்கடாவாக பிரதான ஆசாரியனை தொடர்ந்து தான் போகணும் உடன் ஆசாரியர்களாக சரிங்களா அப்போ கத்ராகி இயேசு கிறிஸ்து எந்த நிலையிலாம் இருந்து தேவனுக்கு கீழ்ப்படுதல் காண்பிக்க விரும்பினாரோ அதே போல இப்ப கிறிஸ்து என்னெல்லாம் விரும்புறாரோ நாமளும் என்ன பண்ணணும் கீழ்ப்படுதல் காட்டணும் ஓ நம்முடைய ஜீவியம் தொடங்கி அர்ப்பணிச்ச நாள் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் தேவனுக்கு பிரியமாக நம்முடைய ஜீவியம் இருக்கா உண்மையிலே கத்தராக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நம்ம நினைவு கூர்ந்து உண்மையாக அவருடைய பாடுகளை நம்மளுடைய சரீரத்தில் நம்ம சுமந்திருக்கிறோமா அர்ப்பணிச்ச அந்த அர்ப்பணிப்புக்கு உண்மையிலவர்களாக இருக்கிறோமா அப்படின்னு சிந்திச்சு பார்த்து நம்ம காலையில கேட்ட பிரகாரம் புளித்த மாவுகள் துர்க்குணங்கள் நம்ம கிட்ட இருந்தாலும் நம்ம அதை கலைஞ்சு போட்டு அதே நேரத்துல நம் பண்ணியிருக்கிற அர்ப்பணிப்புக்கு பின்தங்கி இருந்தாலும் அதை மறுபடியும் புதுப்பிச்சு கொண்டு அந்த அப்பத்திலும் பாத்திரத்திலும் நம்ம கை வைக்கும் போது தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இதுவரை நம்ம என்ன பண்ணியிருந்துருக்கலாம் அந்த ஒரு அர்ப்பணிப்பை குறித்து சரிவர நம்ம என்ன பண்ணிருக்கலாம் அந்த ஒரு நிறைவேற்றாம இருந்திருக்கலாம் அதுக்கு ஒரு பெய்தான வாழ்க்கை நம்ம கிட்ட காணப்படாமல் இருக்கலாம் நம்ம இந்த வருஷத்துல என்ன பண்ணலாம் ஒரு முடிவு எடுக்கலாம் அந்த காலை கத்தராக இயேசு கிறிஸ்து எப்படி தேவன் ஏற்றப்படியெல்லாம் அவருக்கு பிரியமாக வாழ்ந்து சுகந்த வாசனையாகி அந்த புகையை வெளிப்படுத்தினாரோ அதே போல நம்முடைய கைக்கு நேரிடுகிறது எதுவோ நம்ம பரிபூர்ணர்கள் அல்ல நம்மளுடைய பலத்தால நம்ம எதெல்லாம் செய்ய முடியுமோ நமக்கு மூன்று வருஷம் கொடுக்கப்படல அதுக்கு மேலேயே ஆயிடுச்சு இல்லைங்களா ஒரு சிலருக்கு அதை விட கம்மியாக கூட இருக்கலாம் இந்த நாட்கள்ல நாம தேவனுக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படுதல் காட்டுறோம் அப்ப அபாத்திரமாக அந்த அப்பத்திலையும் அந்த ஒரு பாத்திரத்திலையும் ஏதோ ஒரு அடையாளங்கள் மாத்திரம் நம்ம என்ன பண்ணக்கூடாது நினைச்சிட்டு கை வைக்காம முழுமையாக நாமெல்லாம் மரணத்துக்கு முன்குறிக்கப்பட்டவங்க நம்மளுடைய மரணமும் இந்த பிரகாரத்திலிருந்து ஆட்டுக்கடா ரூபத்தில் என்ன ஆகுது கத்தருக்கு பின்னாடி போகுதுங்கிறத உணர்ந்து இந்த அழைப்பின் மகத்துவத்தை உணர்ந்து நம்ம கத்தருடைய அந்த பலியை நினைவு கூறுவோம் அப்போ இந்த நாளிலும் கூட இந்த ஒரு சத்தியத்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொடுக்க தேவன் திருவை செய்தபடியால் தேவனுக்கு கத்தராகி கிறிஸ்தியேசுவின் மூலமாக நான் நன்றிகளையும் துதிகளையும் மேலெடுத்துக் கொள்கிறேன் இந்த சிந்தையோடு கூட சிலங்களை கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து கிருபை செய்வாராக ஆமாம்